النبي صلى الله عليه وسلم من خاف أبلج ومن ندلج بلغ المنزل ألا إن سلعة الله غالية ألا إن سلعة الله الجنة أو كما قال صلى الله عليه وسلم கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே சகோதரர்களே நண்பர்களே தீனுடைய மஜ்மாக்கள்ல உட்காரக்கூடிய நேரத்துல ஆக முக்கியமான ஒரு விஷயம்தான் நாம பேசக்கூடிய விஷயங்களை எத்தீமோட கேட்டுக்கொள்வோம் இந்த காலத்தை பொறுத்த வகையில நாம் அதிகமான பயான்களை கேட்கிறோம் தான் எந்த சந்தேகமும் இல்லை ஆனா மோன அவங்க சொல்லுவாங்க அந்த காலத்துல பயான் செஞ்சது முகமது சல்லாஹு அலி செல்லம் அவர்கள் மஜ்மல சஹாபாக்களும் இருந்தாங்க முனாஃபிகளும் இருந்தாங்க அவர்களுடைய பேச்ச முனாபித்தீன்கள் சந்தேகத்தோட கேட்டுக்கொண்டிருந்தாங்க நாளுக்கு நாள் அவரோட நிசாப்பு தான் கூடிக்கொண்டே நாளுக்கு நாள் முனாபித்தனம் கூடிக்கொண்டே இந்த விஷயமும் நடக்குமா இப்படி எல்லாம் இருக்குமா எப்ப சந்தேகத்தோட கேட்பாங்களோ தீனுடைய விஷயத்துல தயார் செய்வது ஹதீஸ் சொல்லாஹு அறிவு செல்லம் அவர்களாக இருந்தாலும் சார் நிசாப் தான் எங்களோட உள்ளத்தில் உண்டாகும் சஹாபாக்கள் நபி சொல்லாஹ் வரைஹி வசல்லம் அவர்களுடைய பேச்ச யகீனோட கேட்டுக்கொண்டிருந்தாங்க யகீனோட அல்லா நாளுக்கு நாள் அந்த சஹாபாக்கள் ஈமான் அல்லாஹாக்கு சுபான கூட்டிக் கொண்டே இருந்தார் எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே முதலாவது விஷயம் கேட்கக்கூடிய விஷயங்களை யக்கீனோட கேட்கறது ஆகணும் யக்கீனோட கேட்கறது எந்த அளவுக்கு யக்கீனோட கேட்போமோ அல்லாஹாக்கு சுபகான அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தையும் அல்ல எங்களுக்கு வழங்குவார் கண்ணியத்துக்குரிய பெரியவர்களே சகோதரர்களே எப்பொழுது உண்மத்தில இருந்து தாவத்துடைய உழைப்பு விடுபடுமோ அந்த நேரத்துல இந்த உண்மத்துக்கு ஆக பயங்கரமான ரெண்டு விளைவுகள் உண்டாகும் மானசாதாவ சொல்லுவாங்க அதுல முதலாவது விளைவுதான் எப்ப தாவத்துடைய உழைப்பு உண்மத்திலிருந்து விடுபடுமோ ஆக பயங்கரமான ரெண்டு விளைவுகள் அதுல முதலாவது விளைவு என்னென்றா உம்மத் விட்டு மறக்கடிக்கப்பட்ட நிலைமைக்கு தள்ளப்படுவாங்க பகலான விஷயங்களை கூட உண்மை மறந்துடுவாங்க பகலான விஷயங்கள் இது இஸ்லாத்துல பரலா என்று புதுசா கேட்கக்கூடிய நிலைமைக்கு உண்மை தள்ளப்படுவாங்க எப்ப உம்மத்துல இருந்து தாவத்தில் உழைப்பு எடுக்கிறது இரண்டாவது கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே பாத்திலுக்கு முன்னால முஸ்லிமான உண்மத்துக்கு காத்து குடிக்கக்கூடிய சக்தி இந்த உண்மத்திலிருந்து இல்லாம பேசிடும் எப்போ உழைப்பு உண்மத்தை சொல்லுவாங்க கணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களை யோசிச்சு பாருங்க முஸ்லிம் நாடுகள் முஸ்லிம் நாடுகள் ரஷ்யா போன்ற நாடுகள் சில நாடுகளை நீங்க பாப்பீங்க முஸ்லிம்கள் இருக்கிறாங்க வந்து செல்லக்கூடிய சார்பு காரியம் நாங்க ரஷ்யால சில நாடுகளுக்கு ஜமாத்துகள் அனுப்பணும் வேறொன்றுக்கும் இல்ல முஸ்லிம்களுக்கு களிமாவை படித்து கொடுக்கறதுக்காக முஸ்லிம்களுக்கு தெளிவு அல்ல முஸ்லிம்களுக்கு களிமாவே மறந்து போன நிலைமைக்கு உண்மை தள்ளப்பட்டு எப்படியா இந்த நாடு இமாம் புகாரி ரஹிமகுல்லா அவங்க போன நாடு அந்த நாட்டுல இப்ப உழைப்பு விடுபட்டுச்சோ கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே உண்மத்துக்கு களிமா மறந்து போயிட்டு உங்களுக்கு களிமா நைன் ஹண்ட்ரட் இயர்ஸ் ஆட்சி நடந்து கொண்டிருந்துச்சு குர்குபா எவ்வளவு முக்கியமான ஒரு ஏரியா நாம் குர்குபி ரஹிமகுல்லாவங்க தஸ்மீர் எழுதினவங்க இருந்த ஏரியா ஆனா எப்ப உழைப்பு விடுபட்டுச்சோ உண்மை பரல விட்டும் தூரமாகிட்டாங்க பரல சொல்லக்கூடிய மத்திய அது மியூசியமாக மாற்றப்படுவது உழைப்பு விடுபட்டுச்சு உலமாக்களுடைய முதாக்கரால இலியாஸ் ரஹமத்துல்லா எலையாவும் இந்தியாவில இந்த உழைப்ப ஆரம்பிச்சு சில ஏரியாக்கள்ல ஜமாத் வேலை செஞ்சாங்க மசீதுல போனதுக்கு பின்னாலத்துல சில பிள்ளைகள் வீட்டுக்கு போயிட்டு அவங்க உமாவாப்பாக்க சொல்லுவாங்களாம் ஒரு வயசாளி வந்திருக்கிறார் மஸ்ஜிதுக்கு பாவம் அவருக்கு சரியான வயிற்று வரி என்ன சரி மறந்து செய்யறதுக்கு வாங்கலையா பள்ளிக்கு போமே கூப்பிட்டு கொண்டு போறான் வயிற்று பார்க்க ஒன்றும் இல்லை மகன இலியாஸ் உள்ள ருக்குக்கு போறத சுஜூதுக்கு போறத அந்த புள்ள வீட்டுக்கு போய் எப்படி தெரியுமா செஞ்சிருக்குது வயிற்று வலி சுத்தி கொஞ்சம் குனிறாரு இன்னும் கொஞ்சம் வருத்தம் வந்து அப்படியே பௌத்த புடிச்சு கொண்டு கீழே போறாரு சரியான வயிற்று வலி போல கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே உண்மைக்கு தெரிந்து உழைப்பு விடுபட்டுச்சு உண்மத்துக்கு தொழுகை இதுதான் என்று செல்லக்கூடிய அளவுக்கும் தெரியாது உழைப்புடைய ஆரம்ப காலத்தில் இப்படி ஹாலாத்துல இருந்துச்சு அவன் தவிர வேறொன்றும் இருக்கல தேவாசிகளுக்கு களிமாவே தெரியாம இருந்தாங்க இருந்தாங்களா இல்லையா எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே எப்போ உண்மத்துல உழைப்பு விடுபடுமோ உண்மை தள்ள விட்டும் தூரமாயிடுவாங்க மறக்கடிக்கப்பட்ட நிலைமைக்கு தள்ளப்படுவாங்க இது பரவா என்று கேட்கக்கூடிய அளவுக்கு உண்மை தள்ளப்படுவாங்க இப்ப போயிருக்கிறாங்களா இல்லையா குறிப்புடைய பருந்துகள் தெரியாத சட்டத்துல எத்தனையோ பெரிய பெரிய உலகத்துல பட்டதாரிகள் ஆனா பருந்து தொழுகையுடைய பொருள் அல்ல சுத்தத்துடைய பொருளான விஷயங்களை கூட தெரியாது கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே இரண்டாவது விஷயம்தான் பாத்தினுக்கு முன்னால உண்மத்துக்கு தாக்கி புடுக பிடிக்கக்கூடிய அந்த சக்தி அல்ல எடுத்து போட்டிருக்கான் பாத்தில் அல்லா மேலவங்க வைப்பான் ஹக்க அல்லாஹ் அப்படியே கீழே போடுவார் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களை நண்பர்களை நன்றாக விளங்கிக் கொள்வோம் இந்த இடத்துல மௌன சார் செல்லக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம்தான் ஒரு நாளும் இஸ்லாத்துக்கு இஸ்லாம் அல்லாத அந்நியவர்களுக்கு எந்த விளைவிலும் உண்டாக்க முடியாது இஸ்லாத்துக்கு ஒரு விளைவு உண்டாக்கலாம் முஸ்லிம்களுக்கு மாத்திரம்தான் இஸ்லாத்துக்கு ஒரு விளைவா நன்முஸ்லிமால் ஒரு நாளும் உண்டாக்க முடியாது இஸ்லாம் எவ்வளவு கண்ணியமானது இஸ்லாம் எவ்வளவு உயர்வானது அந்த இஸ்லாத்தை அந்நிய மக்களுக்கு ஒரு நாளும் தீரக்கூடம் போட முடியாது இஸ்லாத்துக்கு ஒரு நிலை உண்டாக்குறதாக இருந்தா அது முஸ்லிம்களின் காரணமாக தான் உண்டாகவே தவிர அந்நிய மக்களின் காரணமாக உண்டாகும் என்பதாக கணேசுடைய சகோதரர்களே நண்பர்களே மரண யூசுப் ரஹமத்துல்லாஹி அவன் சொல்றாங்க ஏதாவது ஒரு விளைவு முஸ்லிம்களுக்கு வாரதாக இருந்தா அது முஸ்லிம்களுடைய புறப்பாட்டின் காரணமாக தான் உண்டாகுமே தவிர பாப்பினுடைய சக்தியின் காரணமாக அல்ல பாத்தினுக்கு இஸ்லாத்துக்கு முன்னால மீண்டு பிடிக்கக்கூடிய சக்தியே இல்லை எப்ப முஸ்லிம்களுக்கு இஸ்லாம் இல்லாம வைத்திருமோ அந்த நேரத்துல முஸ்லிம்களுடைய விலகினத்தின் காரணமாக தான் இஸ்லாம் கீழே போகுமே தவிர பாப்பினுடைய சக்தியின் காரணமாக அல்ல பாத்தினுக்கு எந்த சக்தியும் இல்லை கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே பாத்தினப்படி ஆக்கம் மேலோங்கும் உகதுடைய யுத்தத்தில் என்ன நடக்குது உகதுடைய யுத்தத்துல ஹபீப் செல்லம் வலகி செல்லம் அவர்களுடைய ஒரு பேச்சுக்கு தவறான இன்டர்பிரிட்டேஷன் கொடுக்கப்படுவது மலைக்கு மேலடிக்க சொன்ன எழுபது பேர் அவங்க கீழே வந்துட்டாங்க அல்லாஹாக்கு சுபகான முஸ்லிம்களுக்கு தோல்வி அல்லாஹான் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே விளைவு ஒரு நஷ்டம் ஒரு தோல்வி வந்தது பாப்பினுடைய தவறின் காரணமாக அல்ல முஸ்லிம்களுடைய வலகீனத்தின் காரணமாக தான் சுலைமுடைய யுத்தத்துல பன்னெண்டாயிரம் பேர் இருக்கிறாங்க காப்பிர்கள் நாலாயிரம் பேர் தான் இது அஜபத்தும் சக்கரப்புக்கும் உள்ளத்துல சின்னோட நோய் வந்துட்டு அந்த ஒரே ஒரு காரணத்தாலதான் முஸ்லிம்களுக்கு அல்ல தோல்விய தந்தானே தவிர அல்லது இஸ்லாத்தை மீறவங்கக்கூடிய சக்தி பாத்திலுக்கு இல்லவே இல்ல பாத்திலுக்கு இல்ல கணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே இஸ்லாம் மேலோங்கின ஒவ்வொரு கட்டத்தையும் பாருங்க அந்த சகாபாக்களுடைய பக்குவம் அவர்களுடைய பேணுதல் அவர்கள் சுண்ணத்துடைய இத்திபாவின் காரணமாக தான் மேலோங்கினாங்களே தவிர கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே இஸ்லாத்துடைய மிலிட்ரி பவரின் காரணமாகவோ அல்லது இஸ்லாத்துடைய பைனான்சியலின் பவரின் காரணமாகவோ இஸ்லாம் மேலோங்கவே இல்லை யுத்தத்துல மூணு லட்சத்தி நாற்பது ஆயிரம் கப்பார்கள் மூணு லட்சத்தி நாற்பது ஆயிரம் முஸ்லிம்கள் இருந்தது முப்பத்தி நாலாயிரம் யோசிச்சு பார்ப்போம் நாங்க இங்க ஒரு அஞ்சூறு பேர் இருக்கிறோம் ஒரு லட்சம் பேர் எங்களுக்கு அதிக வராங்க என்ற அவர் உள்ளம் எப்படி இருக்கு யோசிச்சு பாருங்க ஒரு லட்சம் பேர் மஸ்கித சூழல் இருக்கிறாங்க யோசிங்கிற உள்ளம் எந்த நிலைமைக்கு தள்ளப்படும் என்று மூணு லட்சத்தி ஆயிரம் பேரோட வெறும் முப்பத்தி நாலாயிரம் பேர் எருமக்கூடிய யுத்தத்துல எனவே மிலிட்ரி பவர் ஆயுத பவர் பணத்துடைய பவர் அல்ல முஸ்லிம்களுக்கு எப்படி இஸ்லாம் இருக்குமோ அல்லா இஸ்லாத்த மேலோங்க வைப்பா உழைப்பு ஈடுபடக்கூடிய நேரத்துல முஸ்லிம்கள் கிட்ட இஸ்லாம் இல்லாம போய்த்திடும் பாத்திலுக்கு முன்னால காப்பி பிடிக்கக்கூடிய சக்தி இல்லாம போய்த்திடும் நூத்தி பதிமூணு பேர் பாத்தில் ஒன்னொன்னு ஆயிரம் பேர் மிலிட்ரி பவர் இல்ல கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே இப்னு அசம் இப்னு அசம் என்று சொல்லக்கூடியவர் அவர் மலைக்கு மேல ஏறுறாரு ஒரு வாலிபர் பாக்கலாம் இன்றைக்கு நான் ஒரு நல்ல ஒரு காட்சி ஒண்ணு பார்க்க போறேன் என்ன ஹக்குக்கும் பாத்திலுக்கும் மத்தியில் ஒரு யுத்தம் நடக்க போகுது படம் பாக்குற மாதிரி அவர் அவர் எப்படியா கொஞ்ச இடத்துல உட்கார்ந்தாருன்னா முழு காட்சியும் பார்க்கலுமான மாதிரிக்கு உட்கார்ந்தார் தனியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே அத்தையும் பாத்திலையும் பிரிச்சு காட்டக்கூடிய யுத்தம் தான் பதிலுடைய யுத்தம் நாங்க எல்லாம் பதில் சொன்னா யோசிக்கிறோம் அது பதில் முக்கியமான யுத்தம் எவ்வளவு நேரம் நடந்துச்சு தினம் ரெண்டு அவர் தான் நடந்துச்சு ரெண்டு அவர் ಎಲ್ಲರನ್ನ ಮುಟ್ಟು ஆனா நடுத்தல வாங்குவதை செல்லமாவோட சுஜூத் இருந்துச்சு ருப்போ இருந்துச்சு துவா அது முழுமையோடு இருந்துச்சு சகாபாக்களோட இவாத அவங்களோட தபகோ அவங்களோட குஷோ அவங்களோட குணோ ஜன்னத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே வானத்திலிருந்து நலாய்க்காமார்களை இறக்கினாங்களே தவிர அவர் ஆயுத போவதால் அவங்க வெற்றி அடையாது இதுவாக பார்க்கிறார் பர்வக்க நிசா என்னப்பா நடந்துச்சு பொம்பளையில போல ஓடி போயிட்டுட்டாங்களே ரெண்டாவது தான் படுத்த பாக்கியமா போச்சு கிடையாது படம் முடிஞ்சு அவ்வளவுதான் நடத்தல ரெண்டாவதும் சகோதரர்களே நண்பர்களே பாத்தினுக்கு முன்னால இஸ்லாம் நின்று பிடிச்சது ஒலை பிரிக்கக்கூடிய காலம் எல்லாம் சகாபாக்களுடைய ஈமான் உறுதியாக இருந்துச்சு முஸ்லிம்களுடைய ஈமான் உறுதியாக இருந்துச்சு பணத்தை கொண்டு நடக்காது ஆட்சியை கொண்டு நடக்காது சட்டத்தை கொண்டு நடக்காது ஆயுதங்களை கொண்டு நடக்காது அல்லாஹான் செய்கிறான் அந்த எத்தீன் இருந்துச்சு அல்லாஹாக்கு சுபகானத்துல வெற்றிக்கு மேல வெற்றியதான் பெரியார்களுடைய முகாக்கராக்களை நாங்க கேட்கிறோமா இல்லையா மன சாக்குட பயனா சொல்லுவாங்க இஸ்லாக்குடைய ஒரு சுண்ணத் ஈடுபட்டதின் காரணமாக யுத்தத்துல வெற்றி கிடைக்கல எப்ப பேய்த்து பழைய சாபாக்கள் ஆக்கு அதை மிஸ்வாக் ஈடுபட்டு இருக்குது அதை நீங்க அயாத்தாக்குங்க மிஸ்வாக்க அயாத்தாக்குறாங்க யுத்தத்துல வெற்றி கிடைக்கும் விஷயம் தவிர ஆயுதத்துல விஷயம் அல்ல சுண்ணத்துலதான் விஷயம் இருக்குது விஷயம் இருக்குது விஷயம் இருக்குது ஹிதமத்துலதான் விஷயம் தவிர சகோதரர்களே நண்பர்களே எங்கேயும் அல்ல வச்சாலா எங்களுக்கு ஒரு சம்பவத்தை காட்ட மாட்டான் சகாபாக்களுடைய அந்த மிலிட்ரி பவரால அவங்க வெற்றி அடைஞ்சாங்க எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே எந்த உள்ளத்திலிருந்து இதுதான் சுருக்கமா சொல்றார் எந்த உள்ளத்திலிருந்து உழைப்பு விடுபடுமோ உங்க பரல விட்டு மறக்கடிக்கப்படுவாங்க பரல மறந்துடுவாங்க இதுவும் பரல கேட்பாங்க இரண்டாவது பாசலுக்கு முன்னால தாக்கி பிடிக்கக்கூடிய சக்தி உள்ளத்திலிருந்து இல்லாம செய்தது கணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே சாதாரண சொல்லுவாங்க எத்த உண்மத்திட்ட சுண்ணத்து இல்லாம பேசிடுமோ சுண்ணத் சுண்ணத் இல்லாம பேசுதுமோ அல்ல உண்மத்துக்கு ஒரு நாளும் ஹிலாபத்தே தரமாட்டா ஏன் சுண்ணத்து ஹமாரா இஃப்தியார் கி காம் ஹ جو خلافت ہے وہ ہمارا اختیار کے کام نہیں ہے سنتن سرگدے اگر اختیار اگر سوی ورپت رو دوشیم نام ورپم اندہ سنت سیلا اما خلافت اندہ سلکوڑی آتھی اگر سوی ورپت کا اکال ورپت رو دوشیم அவங்க சொல்லுவாங்க எத்தனை சுய விருப்பத்தில் உள்ள சுண்ணத்தே உண்மை கொலோ பண்ண மாட்டாங்களோ சுய விருப்பத்துக்கு அப்பால் பட்ட உள்ள இலாபத்தால என்ன தர போறாங்க என்ன தர போறாங்க கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே எப்ப நாங்க சுண்ணத்தை அயாக்காக்குவோமோ இல்லாதவங்க சொல்லுவாங்க அந்த உழைப்புடைய நோக்கமே வந்து சுண்ணத்தை அயாக்காக்குறது தான் சுண்ணத்தை அயாக்காக்குறது தான் நோக்கம் அவங்க சொல்லுவாங்க इस्लाम का मकसद तीन लाइनों का सुन्नत को जिंदा करना है இந்த உழைப்புடைய நோக்கமே என்ன மூணு அமைப்புல உள்ள சுண்ணத்தில் ஹயாத்தாக்குறது நபியாவோட ஆதத்துடைய சுண்ணத் இபாதத்துடைய சுண்ணத் ஜாவத்துடைய சுண்ணத் இதை ஹயாத்தாக்குறது தான் இந்த உழைப்புடைய நோக்கம் என்பதாக சொல்லுவார் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே உண்மத்துக்கு மத்தியில சுண்ணத் வருவே இல்லாம பேசிட்டு அப்ப சுண்ணத்துடைய ஆளாத் என்ன எப்ப சுண்ணத்தில்லையோ இலாபத் கிடைக்காது ஏன் அது எங்களுடைய தவறுக்கு அப்பாற்பட்ட ஒரு விஷயம் அப்ப யோசிச்சு பாருங்க ஒராக்குடைய நிலைமை என்ன கணேசத்துடைய சகோதரர்களே நண்பர்களே எப்ப உழைப்பு விடுபடுமோ உம்மத்துல சுண்ணத்து இல்லாம பேசிடும் பர்லவிக்கும் உம்மத் மறக்க மறக்கடிக்கப்படுவாங்க பாத்தில் மேலோங்கும் அந்த பாத்திலுக்கு எதிராக முஸ்லிம்களுக்கு நின்று பிடிக்கிறது கஷ்டமாக இருக்கிறது அதெல்லாம் நாம் இப்ப உலகத்துல பார்த்து கொண்டிருக்கிறோம் அதனும் இப்ப கொண்டிருக்கிறோம் கணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே செல்லம் அவங்க பார்த்து சொல்றாங்க ஐந்து ஐந்து தன்மைகள் எப்போ உங்களுக்கு கிட்ட வருமோ எப்ப முஸ்லிம்கள் கிட்ட வருமோ ஐந்து நிலைமைகள் உண்டாகும் என்ன யார் சொல்லலாம் முதலாவது சொன்னாங்க எப்ப பாயிஷா உலகத்துல தினம் ஆமாக நடக்குமோ இம்மடத்தி வெக்கம் இல்லாத தன்மை பேப்பர்தா பர்தா இல்லாத நிலம் எப்ப ஆம் ஆகிடுமோ நபிசல்லா ஒரே செல்லம் அவங்க சொன்னாங்க இல்லா பஷா ஈஹில் அல் அவுஜா லம் தகுன் பி அஸ்லாசிக்கும் அல்லாஹ் உங்களுக்கு மத்தியில் ஒரு நோய் உண்டாக்குவான் உங்களுக்கு முந்தினவர்கள் கிட்ட அந்த நோயே இருந்தில்லையாருக்கும் அப்படியா கொண்ட நோய்கள் எல்லாம் உண்டாக்குவார் பக்குவமா இல்லையா முதலாவது நபி அவர் சொன்னாங்க இரண்டாவது நபி சொல்லலாம் உதவி செல்லமா சொன்னாங்க செய்வீங்களோ அதாவது முஸ்லிம்களிடம் உண்டாகுமோ சுல்தான் மோசடி ஆரம்பிப்பாங்களோ அல்லா வறுமையா உண்டாக்குவான் பைனான்சியல் கிரைசிஸ உண்டாக்குவான் பொருளாதார வீழ்ச்சியை உண்டாக்குவான் ஒரு மோசமான சுல்தான் அல்ல காட்டிடுவான் அல்ல கண்டத்தை உண்டாக்குவார்கள் முஸ்லிம்கள் தான் காரணம் வேற யாரும் இல்ல முஸ்லிம்கள் முஸ்லிம்களின் காரணமாக உலகத்தில் இவ்வளவு பெரிய பக்கா மூணாவது நபி சொல்லலாம் வரைங்க செல்லம் அவங்க சொன்னாங்க விட்டுடுவாங்களோ உங்களுக்கு மழை பெய்தது அல்லாஹாக்கு சுபான இல்லாமக்குவார் இப்போ உள்ளத்துல வரும் மாஷா அல்லா மழையில இருந்தா எந்த குறையும் இல்ல பெஞ்சு கொண்டுதான் இருக்குது அதாவது ஜக்கா கொடுத்து கொண்டு இருக்கிறாங்கன்னு நினைக்கிறீங்களா இல்ல இல்ல அதே ஹதீஸ்ல நபி அவங்க சொன்னாங்க உலகத்துல மிருகங்கள் மாத்திரம் இல்லாட்டி அல்ல மலையை பெய்ய வைக்க மாட்டான் இது உங்களுக்கு பெய்யற மலை அல்ல மிருகங்களுக்கு பெய்யற மலை மிருகங்களுக்கு பெய்யற மலை எங்க உங்களுக்கு ஜக்கா கொடுக்குது ஜன்னத்துக்குரிய சகோதரர்களை நண்பர்களை சர்ணவிற்கும் மறக்கடிக்கப்பட்டுச்சு பரவாயில்ல கொடுக்காம முப்பது மாதங்கள் தான் கலீஃபாவாக இருந்தாங்க மத்தியில் உழைப்பை மீண்டும் கொண்டு வந்தாங்க எந்த அளவுக்கு சொல்லப்படுவது அவங்களோட காலத்துல எப்படி சகாபாக்களோட காலத்துல சந்திச்சா ஈமானுடைய முகாபராக்கள் நடக்குமோ அப்துல் அசீஸ் ரஹமத்துல்லா இளையவர காலத்திலேயும் முஸ்லிம்கள் சந்திச்சா ஒவ்வொரு பஜார பத்தி பேச மாட்டாங்க இமானுடைய முதாக்கராக்களை செய்வாங்க முப்பது மாதங்கள் தான் உழைப்பு செஞ்சாங்க அவர்கள் கிலாபத் ரெண்டரை வருடம் ஆகிட்டார் மக்கள் ஜக்காத்த தலையில வச்சு கொண்டிருந்தாங்க இல்லையா அடிமைகள் இருந்தா சொல்லுங்க நாங்கள் உரிமை எடுக்கிறதுக்கு ஆள் இல்லை முப்பது மாதத்துல முழு உலகத்துடைய நிலைமையை மாற்றும் என்றா யோசிச்சு பாருங்க உண்மைக்கு ஜகாத்த கொடுத்துட்டாங்க என்ற எவ்வளவு அழகான நிலம் தான் நாலாவது நிமிஷங்களாக விரைகிற செல்லும் அவங்க சொன்னாங்க எப்ப நீங்க அல்லாஹோட ரசூலோட வச்ச ஒப்பந்தத்துக்கு மாற்றம் செய்வீங்களோ எப்ப உனக்கிட்ட அமல் காலத்து இல்லாம பேசிடுவோம் நதி சொல்லாங்க விரைகிற செல்லம் அவங்க சொன்னாங்க இல்லா சுல்லித அலைக்கும் அதுவும் அல்லாஹ் உங்களின் நின்றும் இல்லாத ஒரு நன்முஸ்லிமான ஒரு விரோதிய உங்கள் மீது அல்லா காட்டிடுவாங்க முஸ்லிம்களுக்கு ஆட்சி செய்வாங்க நன்முஸ்லிம்கள் இது உங்களும் காரணம் உங்களுக்கு இப்ப இப்ப அல்லா ரசூலுக்கு இத்தாட் செய்த தன்மை இல்லாம வைத்திருமோ அல்லா நன்முஸ்லிம கொண்டு உங்களுக்கு ஆட்சி செய்ய வைப்பார் கடைசியாக நபிசல்லாம் உதவி வசல்லம் அவங்க சொன்னாங்க எப்ப இஸ்லாமிய ஆட்சியாளர்கள் இமாமார்கள் குரானுக்கு சுண்ணாவுக்கு மாற்றமான முறையில ஆட்சி செய்வாங்களோ இப்ப இஸ்லாமிய ஆட்சி இப்படி நீங்க ஆட்சி செஞ்சீங்கன்னா நபி சொல்லாஹு அலஹி வசல்லம் அவங்க சொன்னாங்க இல்லா ஜால பைனஹும் உங்களுக்கு மத்தியில சிவில் யுத்தங்கள் உங்களுக்கு மத்தியில அல்ல சிவில் யுத்தங்கள் உண்டாக்குவார் முஸ்லிம்கள் முஸ்லிம்களோட கண்டுபிடிப்பார் பிடிப்பான் கூட செய்வாங்க மக்களை கூட செய்வாங்க ஆட்சிக்காக வேண்டிய உங்களுக்கு மத்தியில சிவில் யுத்தங்கள் உண்டாகும் இது யார் சொன்னது முஹாஜிரீன்களை பார்த்து நடிசல்லவா வரைய சொல்லமா கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே இதைதான் நாங்கள் உலகத்துல பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இந்த நிலைமை இல்லாம இருந்தா என்ன உழைப்ப இப்ப உழைப்பு நடக்குமோ சகோதரர்களே நண்பர்களே இந்த முழு நிலைமையும் பார்க்கலாம் இதெல்லாம் எங்களுடைய பெரியார்கள் செல்றாங்க அல்லாவுடைய பாதலை வெளியாகுங்க செல்லம் அவங்க ஒரு சீரான நிலைமைய மக்கா மதீனால உண்டாக்குனது எப்படி தனியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே தீனுடைய உழைப்பின் மூலமாக தான் எப்ப தீனுடைய உழைப்பு சரியான முறையில நடக்குமோ அந்த நேரத்துல தான் இந்த உலகத்தில் உள்ள பசாத் சித்ராக்கள் எல்லாம் இல்லாம பேசுது எனவே இந்த உலகத்தில் உள்ள பசாத் சித்ராக்களை இல்லாமாக்குறதுக்கு நபிசல்லாம் ஒதுங்கி செல்லம் அவங்க பாவித்த தருத்தி தன்யத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே ரெண்டே ரெண்டு தருத்தி தான் ஒன்று நீங்க மஹல்ல இருந்து அல்லாவுடைய பாதையில வெளியாகுங்க ரெண்டாவது எப்ப மஹல்லுக்கு வாரங்களும் மஸ்ஜிதுக்கு நேரம் தாங்க இந்த ரெண்டு அமல் மட்டும்தான் கணேசத்துடைய சகோதரர்களே நண்பர்களே நப்பலோ அரசாத் அல்லாஹுடைய பாதையில வெளியாகிறது இருக்குது இது ஆக முக்கியமான ஒரு அமலா அந்த காலத்துல சகாபாக்கள் செஞ்சாங்க மௌலான யூசுப் ரஹமத்துல்லாஹி அலைஹி அவங்க நபி சொல்லாஹு அலைஹி வசல்லம் அவங்களோட முழு சீரா மதீனாவுடைய முழு வாழ்க்கையை ஆராய்ச்சி செஞ்சுட்டு அழகான அமைப்புல ஒரு பயான் வந்து செய்யறாங்க அந்த பயானுடைய சுருக்கம் என்னென்னா நபி சொல்லதா ஒரே செல்லமாக சகாபாக்களை பிறகு செஞ்சு செஞ்சு செஞ்சு நாலு மாசத்துக்கு குறையாம நாலு மாசம் ஏழு மாசத்துக்கு மத்தியில சகாபாக்களை மக்கள் இருந்து மதீனால இருந்து வெளியாக்கி கொண்டு இருந்தாங்க அல்லாவுடைய பாதல எந்த அளவுக்கு பிறகு செஞ்சாங்கன்னா கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே சகாபாக்களுக்கு தெளிவா கேட்டுக்கொள்ளுவோம் சஹாபாக்களுக்கு மதீனால மௌத்தாகிறத கேவலமாக நினைச்சாங்க நாங்க எல்லாம் நினைக்கிறோம் என்ன மதீனால பேசி மௌத்தாக கிடைச்ச எவ்வளவு பெரிய பாக்கியமப்பா உண்மையான விஷயம் இல்லாம இல்ல ஆனா நபி சொல்லாஹு வரைவ செல்லம் அவங்க கொடுத்த தருவீது எப்படி என்றா நீங்க மதீனால மௌத்தாகிறத கேவலமாக நினைங்க அல்லாவுடைய பாதில வெளியாகுங்க அல்லாவுடைய பாதில வெளியாகுங்க ஜன்யத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே எனவே சகாபாக்களுக்கு அந்த அளவுக்கு பகாயங்கள் செல்லப்பட்டுச்சு அந்த அளவுக்கு பகாயங்கள் நீங்க மக்களை லைலத்துல் கதிருடைய இரகல காபாக்கு முன்னால தொழுவதை விட மகாமு அகதிக்கும் பீ சதீல் அல்லாவுடைய பாதல போறதுக்கு எழும்புறது இருக்குது அத நீங்க கதிரத்துக்கு முன்னால லைலத்துல் கதிரல ஆயிரம் இரவுகள் ஆயிரம் மாதங்களை விட சிறந்தது அதை விட சிறந்தது நீங்க இங்க எழும்பி நிற்கிறது நபியோட ஊட்டினாங்க மக்கா அல்ல விசேஷம் இங்க அல்லாவுடைய பாதனை வெளியாகங்க எந்த இடத்துல ஒரு தொழிலைக்கு ஒரு லட்சம் கூலி கிடைக்குமோ மதியனால ஒரு குழந்தைக்கு ஐம்பதனாயிரம் கூலி கிடைக்குமோ ஆனா நபி சொல்லாஹ் வலிவசல்லம் அவங்க சொன்னாங்க இல்ல இல்ல இதை விட உனக்கு பெரிய கூலி அல்லாவுடைய பாதனை வெளியாகங்க மக்க மதீன இல்ல உங்களுக்கு சென்டர் அல்லாவுடைய பாதனை வெளியாகும் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே மரண சாதாரண செல்றாங்க நான் இந்த ஹதீஸ்களை யோசிச்சேன் ஏன் இந்த அல்லாவுடைய பாதையில போறதுல இவ்வளவு பெரிய பகாயுகள் செல்லப்பட்டிருக்கிறது ஏன் இவ்வளவு பெரிய பகாயங்கள் நன்றாக விலகிக் கொள்ள கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே சகோதரர்களே நுபோத்துடைய உழைப்ப பாருங்க எங்களுடைய பெரியார்களுடைய நோக்கமே என்ன நபி செல்லாம் இறைவ செல்லமாங்க மதீனால் எப்படி உழைப்ப செஞ்சாங்களோ அந்த சூழல் ஒவ்வொரு உலகத்துல ஒவ்வொரு மஸ்ஜிதிலும் உண்டாகும் மதீனாவை நடித்தவர்களாக வரைவ செல்லமாக உழைப்பு செய்யக்கூடிய நேரத்தில் கிதாப்கள் இருக்கல்ல தான் கூட முக்கம்மலான அமைப்புல எழுத்து வடிவத்தில் இருக்கல்ல ஹதீஸ் கிதாப்கள் இருக்கல்ல அல்லாவுடைய பாதல பெய்து பெய்து பெய்து சகாபாக்கள் ஒவ்வொரு நாடுகள்ல பேசி அமல் செஞ்சாங்க அந்த அமல்களை பார்த்து பார்த்துதான் அடுத்தவங்க அமல் செய்யறதுக்கு ஆரம்பிச்சாங்க அவங்களோட பேச்சுகளை கேட்டு கேட்டுதான் ஹதீஸ்களை பாடமாக்கிறாங்க மொழப்பாத அவங்க சொல்றாங்க அல்லாவுடைய பாதல பேசு எப்ப நீங்க பகிரங்கமாக அமல் செய்வீங்களோ அடியா நடக்கும் உங்களுடைய அமல்கள் அடுத்த மக்களுக்கு விளங்க அவங்களும் அமல் செய்யக்கூடிய மக்களாக மாறுறாங்க கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே இந்த உள்ளத்தார்களுக்கு நடந்த ஆக பெரிய தேவை என்னென்றா உண்மத்துடைய சாலிகங்கள் ஒரு கோணர்ல உட்கார்ந்து கொண்டு தனிப்பட்ட அமைப்புல அமளிவாத செய்யறதுக்கு ஆரம்பிச்சுட்டாங்க இதுதான் இந்த உண்மத்துடைய இவ்வளவு பெரிய விளைவுக்கு காரணம் என்பதாக ஜன்னத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே அல்லாவுடைய பாதல பேசு ஒவ்வொரு மகல்லாக்கள் ஒவ்வொரு நாடுகளுக்கு பேசு சகாபாக்கள் அமல் செஞ்சாங்க பகதாதுல அடுத்தவர்களுடைய பொருத்தத்துக்காக வேண்டி அமல் செய்வதுதான் முகஸ்துதி அல்லா சொல்றான் ஜக்கா கொடுக்கிறது சதகா கொடுக்கிறது பத்தி நீங்க பகிரங்கமாக ஜக்கா கொடுங்க பனி இம்மாஹி அது ஆக சிறந்த முறை என்பதாக அல்லா சொல்றான் எப்ப நீங்க பகிரங்கமாக அமல் செய்வீங்களோ எப்படி மறைவாக பாவம் செய்வதை விட பகிரங்கமாக பாவம் செய்வதன் மூலமாக பாவம் பரவுவோ நீங்க மறைவாக அமல் செய்யாம பகிரங்கமாக அமல் செய்யக்கூடிய நேரத்தில் நன்மைகள் பரவும் அடுத்தவர்களுக்கு காற்றத்துக்காக வேண்டி அமல் செய்வது முகத்துதி அல்ல அடுத்தவர்களுடைய திருப்திக்காக வேண்டி பொருத்தத்துக்காக வேண்டி அமல் செய்வதுதான் முகத்துதி கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே அல்லாஹுடைய பாதுல போறது சஹஜு தொழுறது அங்க தாவத் கொடுக்கிறது அந்த தாலினுடைய அல்கா அவங்களுடைய குஷு அவங்களுடைய குது அவங்களுடைய அதுக்காரர்கள் அவனோட அமல்கள் அவனோட சிலாவத்தில் குரான் இது ஆழமாகக்கூடிய நேரத்தில் உலகத்திலே அமல்கள் ஆமா கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே எனவே அல்லாவுடைய பாதல பேசி அமல் செய்வதில் இதன் காரணமாக தான் கூலிகள் அல்லாஹ் கூடியா தாரா குரான்லையும் அல்ல இவ்வளவு கூலி என்று சொல்லல அஜுரன் அதிகமா அல்ல சொல்ற மகத்தான கூலிகளை தாரோ மதியில எவ்வளவு முக்கியமான இடம் மான சாதாம சொல்லுவாங்க உலகத்துல இப்ப ஒரு சிறந்த இடம் இருக்கிறதாக இருந்தா அது மதீனத்துள் உணவுறாதா ஏன் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களை நண்பர்களை பைத்துல்லாவும் அல்லாவுடைய மகளுக் தான் முகமது செல்லம் அவர்களும் அல்லாவுடைய மகளுக் தான் பைத்துல்லா மக்கள் இருக்குது ஆனா முகமது சல்லாஹ் அலஹி வசல்லம் அவங்க அடக்கப்பட்டிருக்கிறாங்க மதீனால அல்லாவுடைய ரஹமத் இறங்கக்கூடிய ஒரு இடம் இருக்கிறதாக இருந்தா அது நபியுடைய கபர் இருக்கக்கூடிய இடம் தான் அந்த இடம் உலகத்துல ஆக சிறந்த இடம் அந்த இடம் ஒரு சின்ன சொர்க்கத்தை போல ஏன் சொர்க்கத்துடைய தலைவர் முகமது சல்லாஹ் அலஹி வசல்லம் அவங்க அங்கதான் அடக்கப்பட்டிருக்கிறாங்க சொர்க்கத்துடைய பூஞ்சோட அந்த இடத்துலதான் அல்லாஹ் வச்சிருக்கிறார் சொர்க்கத்துடைய பெண்களுடைய தலைவி அம்மா பாத்திமா ரவி அல்லாஹ் அண்ணாவாக மதீனால தான் நடக்கப்பட்டிருக்கிறாங்க செய்யது நடக்கப்பட்டிருக்கிறாங்க சொர்க்கத்துடைய கிணறு மதீனால நல்லா வச்சிருக்கிறான் சொர்க்கத்துடைய மலர் உலகுடைய மலை அந்த மதியனாலதான் நல்லா வச்சிருக்கிறான் அந்த மதீனாவுக்காக வேண்டி எவ்வளவு துவா நம்பி அவங்க கேட்டாங்க ஆனாலும் சகாபாக்களுக்கு கொடுத்த தருவீர் என்றா மதீனால அல்ல உங்களோட கபர்களை வேற எங்க சரியாக்கி கொள்ளுங்க சகாபாக்கள் அது எந்த அளவுக்கு உள்ளத்தில் விளக்கி கொண்டாங்க என்றா மதீனால மௌத்த அவரத கேவலமாக நினைச்சிட்டாங்க நினைக்கிறது மட்டுமல்ல செயலால செஞ்சு காட்டினாங்க ஒரு லட்சத்தி இருபத்தி நாலாயிரம் சகாபாக்கள் மக்கா மதியினால வெறும் பத்தாயிரம் சகாபாக்கள் தான் அழகப்பட்டிருக்கிறார் செயல்ல செஞ்சு காட்டினாங்க செயல்ல செஞ்சு காட்டினாங்க மதீனால சிறப்பிருக்கிறதுதான் மக்களை சிறப்பிருக்கிறதுதான் ஆனா இந்த மௌத்தாகிறத விட அல்லாவுடைய பேரில பேசி மௌத்தாகிறது தான் சிறப்பு அதுதான் எங்கள் பதவி ரவி அல்லாஹோ தால என்னுடைய மூத்த மகன் பகுதிபுல் அப்பாஸ் ஷாம்ல அடக்கப்பட்டிருக்கிறார் அப்துல்லா குல அப்பாஸ் தாய்க்குள் அடக்கப்பட்டிருக்கிறார் ருபைகுல்லா குல அப்பாஸ் இமன் அடக்கப்பட்டிருக்கிறார் என்று சொன்னாங்கடா எங்கட இந்த எங்கடையில மௌத்தாகிறது இந்த பின்னுக்குள்ள மக்மரால அடகப்படுறது ஜாவத்துலதான் நான் அடக்கப்படணும் என்று நினைக்கிறது ஒய்பிட்டியில தான் என்ன அல்லா அதை விட்டு போறதுக்கு தயாரில் என்று செல்றது எவ்வளவு பெரிய மதத்தனம் என்று யோசிங்க சகாபாக்கள் விட்டு போனது மக்கா மதீனா திகிவல கொல்பிட்டி மம்மலப்பிட்டி அல்ல மக்கா மதீனா செஞ்சு காட்டினாங்க எங்கட கபர்களை நாங்க மக்கா மதீனால வைக்கல நான் அமலுடைய அடியாக்காக வேண்டி அமலை பரப்புவதற்காக வேண்டி முழு உலகம் கூட போனோம் அதைதான் நபியான் எங்களுக்கு படுத்தி தந்தார் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே எனவே அந்த அளவுக்கு தெரிவீர் செய்யப்பட்டுச்சு வெளியாகுங்க அந்த யுத்தத்துடைய நேரத்துல அமீர் ஷஹீதாக்கப்பட்டு சென்றார் இரண்டாவது அமீர் மூணாவது அமீர் அப்துல்லாபுல் ரவாக விளங்கிட்டார் இதுக்கு போறோம் மருவ மதீனாக்கு வார அமைப்பொண்டே இல்ல கடைசியாக மதீனல ஒரு தொழுகத்திலிருந்தா ஐம்பது ஐம்பதனாயிரம் கூலி அது நபியாவோட சுகபத்துல ஜும்மா கேட்டுட்டு போவோமே முடிஞ்சதுக்கு பிறகு பார்த்தா ஜும்மாக்கு பிறகு இருக்கிறார் மத்த ஜமாத்தை பேசிட்டு இந்த நேரத்திலே நபி சொன்னது அப்துல்லா நீங்க அந்நூறு வருஷம் லேட்டாகிதான் போய் யாருடைய சோபத் நபியுடைய சோபத் இல்லை மதியனாவுடைய சொர்க்கத்து இல்ல இல்ல அதை விட அல்லாவுடைய பாதல போறது சிறந்தது நீங்க விளங்குறீங்க இல்லையா நீங்க விளங்குறீங்க இல்லையா கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்கள் இதை பேச பேச பேசதான் எங்கட உள்ளத்துல எசை நடக்கும் எங்கட உள்ளத்துல எசை நடக்கும் மகல்ல அல்ல அல்லாவுடைய பாதல வெளியாகவும் அல்லாவுடைய பாதல வெளியாகவும் அந்த அளவுக்கு பதாயில்களை அல்லாஹாக்கு சுபகானகும் வச்சிருக்கேன் சகாபாக்களுக்கு நபியாக பழக்கி கொடுத்த முதலாவது அமல் இதுதான் விளைச்சலும் எப்ப இந்த உழைப்பு இல்லாம போய்த்திடுமோ உண்மை பரல வைத்து மறக்கடிக்கப்படுவார் சகாபாக்கள் நாடு நாடா போயிட்டு கிதாப் இருக்கல ஒண்ணுமே இருக்கல குரான் கிதாப் படிவத்திலும் இருக்கல அந்த டைம்ல ஆனா எவ்வளவு அமல்கள் என்று பாருங்க முஷாஹாவுடைய தீன கொண்டு முஷா முஷாஹாவுடைய தீன் அதை சுட்டிதான் பாகிஸ்தான் எல்லா காடுகளுக்கு ஜமாத் அனுப்புவாங்க பாலைவனங்களுக்கு ஜமாத் அனுப்புவாங்க போவோம் அஜியா செய்யுங்க அமல்கள் எடுத்து காட்டுங்க அந்த அமல்களை பார்த்து பார்த்து மக்கள் அமல்தாரிகளாக மாறுவாங்க இரண்டாவது தான் நபி சொல்லலாம் வரைவ செல்லம் அவங்க காட்டி தந்த விஷயம் நீங்க மகால்கள் இருக்கக்கூடிய நேரத்திலேயும் நீங்க மசிதுக்கு நேரம் கொடுவோம் மசித் கணேசக்கூடிய சகோதரர்களே நண்பர்களே சகாபாக்கள் அதிகமான நேரங்களை மஸ்ஜிதுக்கு கொடுத்தா உண்மை நன்றாக விளைவு கொள்ளுங்க கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே மொழல சாத அவங்க சொல்லக்கூடிய ஒரு விஷயம்தான் இஸ்லாத்த மேலோங்கிறதுக்கு பாக்குறதுக்கு எந்த சக்தியும் இல்லை நான் ஆரம்பத்துல சொன்னதை போல சொல்லுவாங்க எட்டு உண்மத்துல நன்றாக விளங்கி சொல்லுவோம் சாத அவங்க சொல்லுவாங்க எட்டு உண்மத்துல எந்த அமலுடைய விஷயத்துல புறப்பாடு உண்டாகுமோ அல்லாஹ் அந்நிய மக்களை அந்நிய ஆட்சியாளர்களை அந்த அமலுக்கு இடையூறாக ஆக்குவார் எந்த சொன்னத்தான அமல் அல்லது பரவான அமலுடைய விஷயத்துல புறப்பாடு செய்யறாங்களோ அந்த நேரத்துல அந்த அமலுடைய விஷயத்துல அந்த குறிப்பா அந்த அவனுடைய விஷயத்துல அல்லா ஏழு ஆட்சியாளர்களை அந்த அமலுக்கு ருகாவத் பனா அல்ல இதையோட எனவே பாப்பினுடைய பிரச்சனை அல்ல நாங்க முஸ்லிம்களுடைய பிரச்சனை தான் எங்களுக்கு இந்த அமல்ல பிரச்சனை சண்டை அல்லது செய்யாம இருக்கிறோம் அல்ல அந்த நேரத்தில் அவங்களை ஆக்குவான் இல்லாம போட்டும் பிரச்சனையே அதனால் கணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே ஹதீசுல் புதுசில் அல்லாஹ் சொல்றான் ஆட்சியாளர்களுக்கு எல்லாம் ஆட்சியாளர் நான் தான் எல்லாம் மாலிக்குள் முழுக்காக இருக்கிறேன் குலோபுல் முலோக்கிற்கு எது எல்லா ஆட்சியாளர்களுடைய உள்ளங்கள் எந்த கையில தான் இருக்கிறது என்பதாக அல்லா சொல்றார் என்னுடைய அதிகார்கள் எனக்கு வழிபடுவாங்களோ அவ்வளவு குழுக முழுக்கின் ஆட்சியாளர்கள் அவங்க முஸ்லிமா இருக்கட்டும் நன் முஸ்லிமா இருக்கட்டும் அவர்கள் உள்ளத்துல விருதுவான தன்மை உண்டாக்கி நான் இந்த முஸ்லிம்களுக்கு சார்பாக நான் ஆக்குவேன் எப்ப இந்த முஸ்லிம்களுக்கு மாற்றம் செய்வாங்களோ நான் ஆட்சியாளர்களுடைய உள்ளங்களை அவர்களுக்கு கடினமானதாக ஆக்குவேன் அதோட முடிக்கல என்ன தெரியுமா சொல்றான் இந்த நேரத்துல நீங்க கையை தூக்குங்க பதுவா செய்யறதுக்கு நாசமா போட்டும் இவர்கள் எல்லாம் இல்லாம போகணும் அழிஞ்சு போகணும் அல்லா தொடர்ச்சியா செல்றான் ஆட்சியாளர்களுக்கு எதிர்ப்பாக துவா கேட்கறதுக்கு மக்கள் கையை தூக்கவானாம் என்பதா அல்ல அவங்களுக்கு எதிராக பதுவா செய்யறதுக்கு கைய தூக்காம நீங்க உங்களோட திக்கர்ல உங்களோட திலாவத்துல உங்களோட விவாதத்துல உங்களோட அமல்ல ஈடுபடுங்க நானே உங்களுக்கு போதுமானவனாக ஆகுவேன் பிரச்சனை அங்க இல்ல பிரச்சனை இங்க இங்க பிரச்சனை இருக்கிறவங்க என்ன செய்ய போறீங்க பாத்தினத்தை காக்க மேலோங்கக்கூடிய எந்த சக்தியும் இல்ல இஸ்லாத்துக்கு இடையூறல்கள் உண்டாகிறதாக இருந்தா அது முஸ்லிம்கள் தான் காரணம் காக்குறல்ல முஸ்லிம் எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே உழைத்த நான் எங்களுக்கு மத்தியில விட்டதுதான் எல்லாத்துக்கும் காரணம் எவ்வளவு சோபா செய்யும் எனவே சகாபாக்கள் நபி அவங்க தயாரிச்சாங்க போல் அல்லாவுடைய பாதல ரெண்டாவது சொன்னால வந்தாலும் சும்மதிக்க வேணும் மஸ்கித அழகாக்குங்க மஸ்ஜித்களை ஆயாத்தாக்குங்க கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே சகாபாக்களுக்கு மத்தியில யோசிங்க ஈமானுக்காக வேண்டி அல்லாஹ் வச்சிருக்கக்கூடிய உழைப்பு இருக்குதே இந்த இந்த உழைப்பு மட்டும் தாவத் இருக்குது இந்த தாவத் இல்லாம ஈமான் எங்கு அதிகரிக்கும் தாவத் இல்லல்ல தாவத் இல்லல்லாக விட அல்லாஹுடைய குருப் அல்லாஹுடைய நெருக்கத்தை உண்டாக்கக்கூடிய வேறு எந்த அமலும் இல்லை என்பதாக மாணவ சாதம் இந்த அமலும் அல்லாஹுடைய நெருக்கத்தை உண்டாக்கக்கூடிய தாவத்தில் அல்லா அல்லாவின் பக்கம் மக்களை அழைக்கக்கூடிய அமலை விட சிறந்த வேறு எந்த அமலும் இல்லை இதுல உண்டாகக்கூடிய நெருக்கம் அந்த அளவுக்கு அதை தான் அந்த அமல் அல்ல நபிமார்களுக்கு தந்தார் எல்லா நபிமார்கள் தாய்களா அழிகளா இருந்தாங்க தாழ்வத்தில் அல்லா ஏன் அந்த அளவுக்கு ஈமான் அல்லாவுடைய நெருக்கம் உண்டாகும் இந்த தாவத்தால எனவே முதலாவது அவருடைய பாதல வெளியாகாங்க அங்க தாவத் கொடுங்க ரெண்டாவது நபி அவங்க படிச்சு தந்தாங்க மகால இருந்து தாவத் கொடுங்க கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே சகாபாக்களுடைய ஈமான் எப்படியா கொண்ட ஈமான் என்றா அவங்க சிரிக்கக்கூடிய நேரத்துல அவரை ஈமான் மலைய போல் உறுதியாக இருக்கு சிரிக்கக்கூடிய நேரத்தில் ஈமான் மலையை போல் உறுதியாக இருக்கு அஞ்சு சகாபாக்களுடைய விஷயத்துல தெளிவாக ஆதிசில் வருவது அப்துல்லா ரவாஹா அல்லாஹு அன் இந்த அஞ்சு சகாபாக்கள் விஷயத்துல அஜீஸ்ல வருவது இவங்க இவங்களுக்கு மத்தியில வாங்க கொஞ்சம் உட்காருங்க எங்களுடைய ஈமான புதுப்பிச்சு கொள்வோம் ரவி எல்லாம் வாங்க யார் எனக்கு பின்னால் ஒரு நபிவாரதாக இருந்தா அது உமர்தான் என்பதாக நபியாக சொன்னாங்க இந்த உலர் ரதி எல்லாம் வாங்குற ஈமான் ஒரு உறுதியாக இருக்கும் அவர் சொல்றார் நான் மக்களை கூப்பிட்டு மஸ்ஜிதுல உட்கார்ந்து ஈமானுடைய முதாக்கரா செய்யறது உங்களோட காயிதாக்கு அல்ல ஏண்ட காயிதாக்கு என்பதாக சொல்றாங்க உமர் ரதி அல்லாஹுவான் அப்துல்லாபுல் ரவா ரதி அல்லாஹுவான் எவ்வளவு ஈமானுடைய பவர் மனைவிட மடியில தூங்கி கொண்டிருக்கிறாங்க யோசிங் என்ன கட்டத்தில் இருக்கிறார் என்று மனைவியுடைய மடியில தூங்கி கொண்டிருக்கிறார் கண்ணீர் கொட்டது மனைவியும் அழுகுறாங்க இவர் கேட்கிறார் நீங்க அழுறீங்க அவ சொன்னா நீங்க அழுகுற சுட்டி நானும் அழுகுறேன் ஏன் நீங்க அழுறீங்க சொன்னாங்க மதியில மதியில தலையழைச்சு கொண்டிருக்கிறாங்க தடுக்கக்கூடிய அந்த ஆயத்தை பற்றி யோசிச்சு அழுகிறேன் என்று மஸ்ஜிதுக்கு ஆட்களை கூப்பிடுறாங்க வாங்க வாங்க கொஞ்ச நேரத்துல நாங்க ஈமான புதுப்பிச்சுக் கொள்வோமே வாங்க வாங்க இது நானும் நீங்களும் அல்ல மழை போல சகாபாக்களோட ஈமான் இருந்துச்சு இந்த கட்டத்திலேயும் அவங்க கூப்பிடுறாங்க அதுவும் உரையரா ரதையெல்லாம் வாங்குவாங்க யார் கஞ்சத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்கள் எவ்வளவு ஈமானது பவர் உள்ளவங்க எவ்வளவு அறிவாளியா இருந்தாங்க ஐயாயிரத்தி சொச்சம் ஹதீஸ்களை ரிவாய செஞ்சவர் பசார்ல போறாங்க போங்களே மஸ்ஜிதுக்கு நபியாவோட வராக்கத்தை பங்கு பிரிக்கிறாங்க போங்க போங்க மஸ்ஜிதுக்கு போயிட்டு ஈமானுடைய அல்காக்கள் உட்காருங்க கணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே சஹாபாக்கள் மலைய போல ஈமான் உள்ளவங்க மஸ்ஜித் மஸ்ஜித் என்றே இருந்தாங்க மஸ்ஜித்கள் அல்காக்கள் உண்டாக்கினாங்க உண்மக்க நன்றாக விளங்கிக் கொள்ளுவோம் யாரும் நிறைய தவறாக நினைச்சு கொள்ளவாலும் இந்த ரிவாஜி அமைப்புகள்ல நவீன அமைப்புகள்ல கொடுக்கக்கூடிய தாவத் இருக்குது கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே இது சுண்ணத்தான முறையல்ல இந்த ரிவாஜி நவீன அமைப்புகள் கேட்டா நாங்க நீங்க சொல்லுவோம் என்ன நீங்க சரி காலையில இருந்து மாதார கடையும் கஷ்டு போனா எவ்வளவு நேரம் கஷ்டு போவீங்க சரி டுவெண்ட்டி ஃபோர் அவர் கஷ்டு போனாலும் ஒருத்தர் கிட்ட நீங்க ஒரு அவர் தான் பேசினீங்க எப்பவுமே இருபத்தி நாலு பேரை தான் கேளு நான் என்ன கம்ப்யூட்டருக்கு முன்னால இருந்து ஒரு கிளிக் பண்ணினா ஒரு லட்சம் பேருக்கு இமெயில் போகுது எவ்வளவு நீங்க இருபத்தி நாலு பேர் நான் இருபத்தி நாலாயிரம் பேருக்கு கொடுக்குறேன் ஒரே நேரத்துல சும்மா கஷ்ட கஷ்டப்பட தேவையில்லை கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே இந்த ரிவாஜி அமைப்புகள்ல நாங்க தாவத் கொடுக்கறது இருக்குது இதுல நாங்க அந்த நவீன உபகரணங்கள் இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்குது எக்யூப்மெண்ட் இருக்குது இதை தான் ப்ரொமோட் பண்றோமே தவிர ஒரு நாளும் நினைக்கலாம் நாங்க தீன ப்ரொமோட் பண்றோம் நாங்க தேர்தல் இருக்கக்கூடிய நேரத்துல ஹாஜி லுசுப் லுசுப் அல்தாப் அல்தாப் ஹாஜி ஹாஜி அல்தாப் சொன்னாங்க இந்த நவீன அமைப்புல தாவத் கொடுக்கிறது இருக்குது இதால தீனுடைய சூழல் தான் உண்டாகுமே தவிர அதுல எந்த ரூபம் இருக்காது ரூ இல்லாத உடம்பு அது மையத் மையத் பூமிக்கு மேல மிச்ச நாள் வச்சா நாசம் அடைக்கும் அது பூமிக்கு கீழே தான் போகும் நன்றாக விலகி கொள்ளுங்கோ நன்றாக விலகி கொள்ளுங்கோ யாரும் என்னைய தவறாக நினைச்சு கொள்ளவானம் நபி செல்லாக வலைஹி செல்லம் அவங்க அத எப்படி ஆதாத்துடைய சுண்ணத்திருக்குதோ எப்படி இபாதாத்துடைய சுண்ணத்திருக்குதோ நபி அவரோட தாத்துடைய சுண்ணத்தான ஒரு முறை இருக்குது அதுதான் சஹாபாக்கள் அல்லாஹுடைய பாதல வெளியாக்கினது அதுதான் நான்காக இருக்கக்கூடிய சகாபாக்களை மஸ்ஜிதுடைய மஸ்ஜித் ஆபாதி உழைப்புல ஈடுபட வச்சது இதுதான் சுண்ணத்தான முறை மௌனக்காக அவங்க சொல்றாங்க உலமாக்கல் கிட்டாப்ல எழுதுறாங்க நதியாவோட வசாத்துக்கு பின்னால நதியாவோட வசாத்துக்கு பின்னால உலகத்துல பியாமத் வரும் வரை இந்த தீன அயாதாக்கக்கூடிய என்னென்ன புது புது அமைப்புகள் வந்தாலும் அது நபியாவோட ஒரு சாதாரண இத்திஞ்சாவுடைய சுண்ணத்தை விட சிறந்ததாக ஆக முடியாது சொல்றது விலங்குதான் நபியோட வசாத்துக்கு பின்னால கியாமத் வரும் வரை கியாமத் வரும் வரை தீன அயாத்தாக்கக்கூடிய பொது பொது நவீன அமைப்புகள் சாபாக்கள் செஞ்ச முறையும் அல்ல நபியாவ செஞ்ச முறையும் அல்ல அந்த பொது பொது அமைப்புகள்ல தீன அயாத்தாக்குறது இருக்குது இது மஸ்ஜித்ல முகாசரா செய்யுங்க நவீன அமைப்புகள் நன்றாக விளங்கிக் கொள்ளுங்க எங்களுடைய மஸ்ஜித்ல இருந்து தூரமாக மஸ்ஜிதுக்கெல்லாம் தேவையில்லை ஒரு மக்களை போயிட்டு சந்திக்க வேண்டிய தேவையே இல்லை எல்லாமே இங்காவது எங்களுக்கு கைக்குள்ளே இருக்கிறது ஆலிம சந்திக்கிறது இவாதம் அந்த இவாதத்தையும் இல்லாம கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே எனவே இந்த அமைப்புல சுண்ணத்தான அமைப்புல நதியான ஈமானுக்காக வேண்டி உழைப்பொண்டு காட்டினாங்களோ அந்த முறையில ஈமானுடைய உழைப்பு செய்யாத ஏழு அமைப்புல மாத்திரம் நாங்க தாவத்தை செஞ்சு சொல்லுவாங்க ஒரு நாளும் கியாமத்துடைய நாள் அல்லாக்கு முன்னால ஆதாரமாக காட்டி அது சாட்சியாக காட்டி இவளுக்கு தப்ப முடியாது இது செய்யாத வரை எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே மஸ்ஜித் ஆபாதி மஸ்ஜித்களை ஹயாத்தாக்குறது தான் நபி சொல்லமாக ஒரே இவர் செல்லமோட சரிப்பா இவங்க நடந்து வாங்க யோசிங்க ஹதீஸ்ல வருவதா இல்லையா நாங்க தாலிமுடைய ஷிஃப்ட் அங்க செய்யறோம் மசீதுக்கு போவோம் ஹல்கா தாலிம் நடக்குது அங்க தாவத்துக்கு கூப்பிடுறோம் ஹதீஸ்ல வருவதா இல்லையா இவங்க படிக்கிறதுக்காக வேண்டி அல்லது இவங்க படிச்சு கொடுக்கறதுக்காக வேண்டி மஸ்ஜிதின் பக்கம் ஒருத்தர் வாரார் அவருக்கு தாமில் அர்ஜுடைய கூலி அல்ல சார் மஸ்ஜிதின் பக்கம் வாரார் இல்ம படிக்கிறதுக்கு இல்ம படிச்சு கொடுக்கறதுக்கு தாமின் அர்ஜுடைய கூலி அல்ல தாரார் இதுதான் நபியாவ படிச்சு தந்த சிஸ்டர் மஸ்ஜிதுக்கு வாங்க மஸ்ஜிதுல உட்காருங்க மஸ்ஜிதுல படியுங்க கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே ரிவாஜி அமைப்புகள்ல நாங்க இல்ம படிக்கிறதோ அல்லது தாரத்துடைய விஷயங்களை செய்வதோ இது சரியத்துக்கு மாற்றம் என்று செல்லல ஆனா சுண்ணத்தான முறைக்கு மாற்றமா இருக்குது இதால உண்டாகக்கூடிய செர்வியத்து உண்டாகாது இதால உண்டாகக்கூடிய ஹிதாயத் உண்டாகும் எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்கள் உங்களுக்கு இந்த தாவத்துடைய சுண்ணத்தான அமலின் பக்கம் அழைக்கிறது ஆக முக்கியம் ஏன் எங்களுடைய தெரியத்துக்காக வேண்டும் சகாபாக்கள் மஸ்ஜித்களை எனவே சகாபாக்கள் அதிகமான நேரங்கள் மஸ்ஜிதுக்கு கொடுக்க கொடுக்க கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே மலரா யூசுப் ரஹமத்துல்லாஹி அலைஹி அவங்க செல்றாங்க நாலு மாதங்கள் மகள்களை இருந்து வெளியே போவாங்க நாலு மாதங்கள் மஸ்ஜிதுக்கு நேரம் கொடுப்பாங்க காலையில மாலையில தகாசா ஜமாக்கள் வந்தா கணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே பாக்கி ரெண்டு மாதங்கள் குடும்பத்துக்கு கொடுப்பாங்க ரெண்டு மாதங்கள் அவங்களோட சம்பாத்தியத்துக்கு கொடுப்பாங்க ஆரம்பத்துல பன்னெண்டு மாதம் சம்பாதிச்சாங்க ஒரே ஒரு செலவு ஆனா இப்ப ரெண்டு மாதங்கள் தான் சம்பாதிக்கிறாங்க அஞ்சு மடங்கு செலவு கூடுது மன யூசுப் ரஹிம உள்ள அவங்க செல்றாங்க அல்லத பாதையில வெளியாக கூடிய நேரத்துல பணத்தை கொண்டு போவாங்க ரெண்டாவது வீட்டுக்கு பணத்தை கொடுத்துட்டு போவாங்க மூணாவது அவங்களோட குடும்ப செலவு நாலாவது வெளிநாடுகள் இருந்து வரக்கூடிய ஜமாத்துகளுக்கு நுசுரத் செய்வாங்க சகாபாக்கள் அவங்களோட செலவுல அஞ்சாவது செலவு முகாதிரிய மக்கா மிஸ்கீன்கள் பக்கீர்கள் இருப்பாங்க அவங்களுக்கு சகாபாக்கள் செலவழிப்பாங்க ஆறாவது செலவு மரண யூசுப் ரஹிம் செல்றாங்க ஒரு சட்டம் போட்டிருந்தாங்க எங்க சரி பஞ்சம் உண்டாங்கன்னா மதியம் எங்களை தோழர்கள் உங்களுக்கு செலவழிப்பாங்க ரெண்டு மாதம் சம்பாதிச்சாங்க ஆறு மாதங்கள் ஆறு மடங்கு செலவு கூடிட்டு முந்தி பன்னெண்டு மாதங்கள் தான் சம்பாதிச்சாங்க ஒரே ஒரு செலவு ஆனா இப்ப செலவு கூடிட்டு உலகத்துக்கு கொடுக்கக்கூடிய நேரம் குறைஞ்சிட்டு நேரம் எங்க போகுது நாலு மாசம் வல்லாட பாதல நாலு மாசத்துக்கு குறைவா நபியாவ தக்கீல் பண்ணவே இல்லை அதுல கருத்து நீங்க விளவான நாலு மாசம் ஜமாத்துவாங்கன்னு சொல்லல இருபது நாள் பத்து நாள் முப்பது நாள் ரெண்டு மாசம் இப்படி உடச்சி உடச்சி அனுப்பினாலும் நாலு மாசத்துக்கு குறவா ஒரு சாவி போகாமலிக்க மாத்திர பேசிருப்பான் ஜென்மத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே மௌன யூசுப் ரஹிமுல்லா அவங்க சொல்றாங்க எனவே ரெண்டு மாதங்கள் சம்பாதிச்சு ஆறு மாதங்கள் ஆறு மடங்கு செலவு கூடிட்டு அப்ப எப்படி செலவழிச்சாங்க நபி சொல்லு அலைவ வசல்லம் அவங்க படிச்சு கொடுத்த முறை என்ன தாவ கொடுத்து கொடுத்து கொடுத்து அஸ்பாவுடைய நம்பிக்கை உள்ளத்துல இருந்த கலட்டி அல்லாஹ் கிட்ட கேட்கறதுக்கு அமலுடைய வலிய நபியா அவங்க தொடர்ந்து கொடுத்தான் நடக்கும் என்ன நினைக்க வானம் நடக்கும் என நினைங்க ஈமான சூழாக்கினாங்க நபி சொல்லாஹு அலைவ செல்லம் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே பேசக்கூடிய நானும் தான் கேட்கக்கூடிய நீங்களும் தான் ஏதோ ஒரு தொழிலை செஞ்சு கொண்டிருப்போம் உங்களை லட்சியம் எப்படி இருக்குது ஆபீஸ்க்கு போனா இருபத்தி அஞ்சாம் தேதி சரியா அக்கௌண்ட்டுக்கு சம்பளத்தை போடுவாங்க நான் இப்ப இந்த பிசினஸ் செஞ்சு கொண்டிருக்கேன் இந்த பிசினஸால தான் எனக்கு கிடைக்குது நான் இப்படி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருக்கேன் இந்த இன்வெஸ்ட்மெண்ட் தான் எனக்கு கிடைக்குது கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே அக்பாபுகள்ல நாங்க முயற்சி செஞ்சு அல்லாஹ் கிட்ட துவா கேட்கிறோம் அவங்க சாதாவ தருதாங்க எங்களுக்கும் காப்பிருக்கும் எந்த வித்தியாசமும் இல்ல எங்களுக்கும் காப்பிருக்கும் எந்த வித்தியாசமும் இல்ல கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே மொலன இலியாஸ் ரஹமத்துல்லாஹி அலே அவங்க சொல்றாங்க அஸ்பாபுகள்ல முயற்சி செஞ்சு அல்லாஹ் கிட்ட துவா கேட்கக்கூடிய முறை இருக்குது இதுக்கு குப்பர் என்று சொன்னாலும் பிழை இல்லை என்று சொல்றான் கதை இந்த கதையை இந்த இந்த கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே மரண சாதவனை சொல்றாங்க எங்களுக்கும் காத்திருக்கும் என்ன வித்தியாசம் இருக்குது இந்த அளவுக்கு கடினமாக என்றா நாங்க உழைப்பு செஞ்சு செஞ்சு எந்த நிலைமைக்கு வந்திருக்கிறோம் என்றா ஆரம்பத்திலே இருந்து முஸ்லிக்கே மக்கா எந்த ஈமானுடைய நிலைமையில் இருந்தாங்களோ அந்த நிலைமைக்கு தான் நாங்க வந்திருக்கிறோம் எல்லா நபியாவும் எப்ப நுபத்துடைய உழைப்பு ஆரம்பிச்சாங்களோ ஒருத்தர் பிற்காலத்துல இஸ்லாத்தை தெளிவினாரு வந்து சொன்னாலும் முகம்மது நீங்க பயப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்லை நான் உங்களே மாதிரி எத்தனையோ பேரை பார்த்திருக்கிறேன் நான் உங்களுக்கு சிகிச்சை செய்யறேன் ஆனா ஷிபாவக்காரவன் அல்ல யாரு சொன்னது முஷ்ரிக்கீன மக்கா முஷ்ரிக் நான் உங்களுக்கு சிகிச்சை செய்யறேன் ஆனா உங்களுக்கு ஷிபாவக்காரது அல்ல ஷிபாவக்காரது அல்ல கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே மகன சாதா தான் நாங்களும் இதே தானே சொல்றோம் எங்க ஒரு கூட்டாளி டாக்டர் கிட்ட போனார் புள்ளேனில் என்ன இங்கு டாக்டர் சொல்றாரு என்ன பரத்தால செய்ய வேண்டிய எல்லாம் நான் செஞ்சிட்டேன் அப்படி உத்தரவாலாக்கா காம நான் எல்லாம் மறந்துகளும் உங்களுக்கு தந்திருக்கிறேன் இப்ப மேல உள்ளவன் வேலை இருக்கிறேன் ஏன்னா நாங்களும் இதுதான் சொல்றோம் ஹிந்துன்னு இதுதான் சொல்றோம் என்ன விஷயம் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே முஸ்லிம் அல்லாஹ் கிட்ட எப்படி கேட்கறது என்றா பாப்களை முன் வச்சு அல்லாஹ் கிட்ட கேட்கிறது இது காப்பிர்களுடைய முறைதான் அவங்களும் அஸ்பாப்களை செஞ்சு அவங்களை இறைவன் கிட்ட கேட்பாங்க முஸ்லிம்கள் எப்படி கேட்கணும் என்றால் அமால்கள் முன்னால செஞ்சு இல்லையா அல்லா இருக்குது இந்த அமல்களை ஒரு ஆண் செஞ்சேன் செஞ்சேன் யா அல்லா நான் செஞ்சேன் இந்த அமலை கொண்டு நீ எனக்கு தாயா அல்லா கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே இதுதான் அந்த புகையில அடக்கப்பட்ட மூணு பேர் பல்லு முழுந்துக்கு பல்லு முழுந்துக்கு வெளியே வந்து கொள்ளையலாம் அவங்க எப்படி துவா கேட்கல யாழ்ல நல்ல ஒரு மழைய பெய்ய வச்சு இந்த கல் அப்படியே அகலாக்கிடையா இல்ல நாங்க கத்துற சத்தம் வெளிக்கு கேட்கறதுக்கு ஆக்கிடையா இப்படி துவா கேட்கவே இல்ல அஸ்பாப்களை முன்னுக்கு வச்சு அல்லா கிட்ட துவா கேட்கல அமல்களை முன்னுக்கு வச்சாங்க யாழ்ல இந்த குடுக்கல் வாங்கலுடைய விஷயத்துல நான் உனக்காக வேண்டி இந்த முறையில நடந்து கொண்டேன் யா அல்லா இந்த அமல வச்சு எங்களை இந்த பிரச்சனை இருந்து வெளியே போடியா அல்லா இரண்டாவதா யாரு உனக்காகவே நீங்க வந்துட்டேன் யா கல்லு கொஞ்சம் அகலாகுது மூணாவது ஆள் துவா கேட்கிறார் யார் உனக்காக வேண்டிய உங்களோட விஷயத்தில் இப்படி நடந்து கொண்டேன் கல்லு பரிபூர்ணமாக இல்லாமோ இந்த இடத்திலேயும் இந்த இடத்திலேயும் அவரோட சாதாரண செல்றாங்க அவங்க ஒவ்வொருத்தருடைய துவா கல்லு கொஞ்சம் தான் அகலாகிச்சு மூணு பேருக்கும் போகல ஒருத்தருக்கும் போகல எனவே உண்மை உண்மை ஒவ்வொருத்தருடைய அமல்கள் சீராகாம இருக்கும் வரை அல்லாவுடைய உதவி எங்களுக்கு வர மூணு பேருடைய அமல் சொல்லத்துக்கு பிறகுதான் கல்லகலாகி இனி அல்லா கிட்ட எடுக்கக்கூடிய முறையை நபியாக படிச்சு தந்தாங்க பன்னெண்டு மாசம் சம்பாதிச்சு ஒரே ஒரு செலவு இல்ல இல்ல இப்ப நாலு மாசம் வெளியே போங்க நாலு மாசம் மசிதுக்கு தாங்க ரெண்டு மாசம் குடும்பம் ரெண்டு மாசம் தொழில் இந்த ரெண்டு மாசம் தொழிலால என்ன செய்யலும் தொழிலால கிடைக்குது என்று நினைக்க வேணும் அல்லாஹ் கிட்ட கேட்டுக்கொள்ளுங்க அது எப்படி அனசிபுரமானிக்கு ரதி அல்லாஹ் வாழ்வாங்க போறாங்க தோட்டத்துக்கு தண்ணி இல்லையா இல்ல தீர கெட்டுறாங்க தொழுறாங்க அவங்களுக்காக வேண்டிய மேகம் கொண்டு அல்ல அனுப்புறான் மலையை பொழிய வைக்கிறான் இந்த பாப நபி அவங்க திறந்து கொடுத்தான் ஒரு சாதி ஜேலுக்குள்ள இருக்கிறார் ஜேலுக்குள்ள ஜேலுக்குள்ள குளிப்பு வாங்கி வாங்கிட்டு செக்யூரிட்டி கிட்ட கேட்கிறாங்க தண்ணி தரமாட்டோம் என்ன செஞ்சிட்டாரு துவா கேட்டாரு இந்த சம்பவத்தை சொல்லிட்டு சொல்றாங்க சயின்டிஸ்ட் சொல்லும் இதுக்கு கருத்து சொல்ல சொல்லி துவா கேட்டாங்க மேகத்தை அந்த அனுப்புறான் மழை குளிக்கிறான் சொல்லுங்க விளக்கத்தை சொல்ல சொல்லி ஜன்னத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே சகாபாக்களுக்கு நபி படிச்சு கொடுத்தது இதுதான் நீங்க தாவத்தை கொடுங்க நீங்க தாவத்துடைய உழைப்பை பார்த்தீங்க ஒரு ஈமான் எந்த அளவுக்கு ஆகும் என்றா முழு உலகத்தல்ல அல்ல வசப்படி தருவார் மலன யூசுப் ரஹமத்துல்லாஹி அலையாவ செல்றாங்க கணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே இஸ்பாக்குடைய தாவத் நபியுடைய தாவத் நபியுடைய தாவத் என்ன சொன்னா அல்லா அல்லாத ஒன்றாலும் ஒன்றும் நடக்காது தாவத் கொடுவோம் கணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே நபியுடைய தாவத் கொடுத்தா நாலு பிரயோஜனம் உண்டாகும் அல்லா அல்லாத உண்டாலும் ஒன்றும் நடக்காது முதலாவது கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே எதற்கொண்டு நடக்காது என்று தாவத் கொடுக்கிறோமோ அதனுடைய எத்தையும் உள்ளத்திலிருந்து பேசுகிறோம் எதற்கொண்டு நடக்காது என்று தாவத் கொடுக்கிறோமோ இரண்டாவது அடுத்து வழிபடுவதை விட்டு அல்ல பாதுகாப்பார் எதற்கொண்டு நடக்காது என்று தாவத் கொடுக்கிறோமோ மூணாவது அல்லா அதனுடைய சருகள் என்று பாதுகாப்பான் எதை கொண்டு என்பதாக தான் கொடுப்போமோ அந்த வக்கல்ல வசப்படுத்தி தருவார் முதலாவது சகாபாக்கள் சிலைகளை நசி செஞ்சாங்க லாப்ப கொண்டு நடக்காது எல்சாவை கொண்டு நடக்காது மாச கொண்டு நடக்காது எந்த சிலைகளும் என்றும் நடக்காது அல்லா சிலைகளுடைய நம்பிக்கை உள்ளத்திலிருந்து கழட்டிட்டான் இரண்டாவது சிலைகளுக்கு வணக்கம் செய்வதை விட்டும் இசாத்தை விட்டும் பாதுகாத்தான் மூணாவது அவங்க சொன்னாங்க லாத்து கேசவானம் கேசவானம் அப்படி நடக்கும் எப்படி நடக்கும் அந்த பெண்மணிக்கு ஏசினாங்க வயசான பெண்மணி தாங்கேடா ஷர்ரன்னு சொல்ற இது லாத்துடைய ஷர்ரம் உத்தவுடைய ஷர்ரம் என்ன மகன் மௌத்தாயிட்டான் யா அல்லா நீ உயிரத்தா யா அல்லா அரசிவனு மாணிக் செல்றான் நாங்க குழுப்பத்தினோம் எங்கட கையால நாங்க பகம் சொன்னோம் எங்கட கையால அந்த அவசாரி துவா கேட்கிறாங்க தொழுவிச்சு அடக்கிறதுக்கு மட்டும் தான் பாக்கி கண்ணால பார்த்து கொண்டிருந்தோம் கப்பன் அப்படியே கழிச்சிட்டு அப்படியே உட்கார்ந்தார் அந்த வாலிபர் எங்களோட சாப்பிடுறார் எங்களோட வாழ்றார் அந்த விவசாயி உள்ள மௌத்தாயிட்டாங்க எத்தனையோ சாதாக்கள் மௌத்தாகிட்டாங்க அந்த வாலிபர் லேட் லேட்டாகிதான் மௌத்தாகிட்டா எப்படி மௌத்தாகினாங்கள அல்ல அப்படிதான் ஆக்குவான் நாலாவது அல்ல சிலைகளை வசப்படுத்தி தருவான் தனு சுலைமுடைய சிலைகள் அல்ல பேச வைத்தான் நீங்க எங்களையே வணங்குறத விட்டுடுவாப்பா வாப்பா முகம்மதுடைய ஒரு கூட்டம் வந்திருக்குது அந்த வசம் நீங்க வணங்குங்க சிலைகள் அல்ல வசப்படுத்தி தந்தான் நடக்காது நடக்காது கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே அல்லாஹ் சஹாபாக்களுக்கு நபியுடைய தாவத்தின் காரணமாக யோசிச்சு பாருங்க முதலாவது அந்த வஸ்துக்களுடைய நம்பிக்கை அல்ல இல்லாம கடலுக்கு முன்னால போறாங்க மாணவர் சொன்னது போல கடலுக்கு முன்னால நாளே நாலு வார்த்தை தான் கடலுடைய கத்தியின் உள்ளத்திலிருந்து பேசிட்டு இதுவும் அல்லாவுடைய மக்களும் ஒரு தண்ணி துளிங்க இருந்தா என்ன நடக்கும் அல்லாஹ் நாடினதுதான் நடக்கும் தண்ணி துளிகள் ஒன்று சேர்ந்து சேர்க்கப்பட்ட கடலால் என்ன நடக்கும் அல்லாஹ் நினைச்சதுதான் நடக்கும் நபியுடைய தாவத் முதலாவது கடனுடைய நம்பிக்கை உள்ள கால பேசிட்டு ரெண்டாவது சரி போட்டுக்கு ஏற்பாடு செய்யுங்களே சரி திரும்பி போகுமே ஒன்னும் செய்யல இல்ல இல்ல கடலுக்கு மேல போறதுக்கு தயாராகலாம் மூணாவது கடலுடைய ஷர் என்ன மூலவிக்கத்தையும் அந்த ஷர்ரில் நல்லா பாதுகாத்தார் நாலாவது என்ன கடல் அல்ல வக்கப்படுத்தி தந்துட்டான் கடலுக்கு மேலால போறாங்க அந்த குதிரையுடைய அந்த லாடத்துல கூட தண்ணி பட்டிருக்கல அல்ல வக்கப்படுத்தி தந்தான் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே சிங்கம் மதியினத்தை வருவது இந்த இடத்துல சிங்கம் வந்தா நாங்க என்ன செய்வோம் அதுரத்தே பார்க்க மாட்டீங்க நீங்க எல்லாம் பேசுறீங்க அதுரத்தும் சிங்கதும் பார்த்து கொள்ளட்டும் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே மதீனத்துள்ள சிங்கம் வருவது இவ்வளவு அமர் ரவி அல்லாஹு அன்பாக சிங்கத்தின் பக்கம் போறார் சிங்கத்துடைய இலக்கையும் இல்லாமல் இரண்டாவது சிங்கத்தை பார்த்து அடுத்த பக்கம் போகல நேரடியாக போறான் மூணாவது சிங்கத்துடைய இருந்து அல்ல பாதுகாத்தான் நாலாவது சிங்கத்தல்ல வசப்படுத்தி தந்தான் காத முறுக்கி வாழ திருப்பி போ வந்திருக்கிறது காத்துக்கு போன சாபாக்கள் ஏதான் என்ன நாங்க ரசூலும் அவருடைய ஆவுதல் வந்திருக்கிறோம் இரா தங்க போறோம் உன குட்டிகள் எடுத்து கொஞ்சம் வெளியே போங்களே சென்னா போதும் எல்லாம் போயிட்டு தையத்துக்குரிய சகோதரர்களை நண்பர்கள் இந்த ஈமான் எங்காவது வந்துச்சு நாலு மாசம் வெளியே நாலு மாசம் மஸ்ஜித் ரெண்டு மாசம் தான் சம்பாத்தியம் ரெண்டு மாசம் தான் குடும்பம் யகீனருக்கு தூக்கி முழு படைப்புகள் மக்களும் அந்த முறையை மூணாவது நபி புத்தோங்கி செய்யுங்க ரெண்டாவது முழு மக்களுக்கு நபி செய்யுங்க மூணாவது நபி கலத் கவுமோங்கா கலத் யகீனோங்கி நபி தவறான கூட்டத்தார்களுடைய தவறான யகீன நபி செய்ய குரான்ல ஏழு கூட்டத்தார்களை பத்தி அல்லாஹ் செல்றான் அந்த ஏழு கூட்டத்தார்களுக்கும் ஏழு தவறான நம்பிக்கை நின்று அந்த ஏழையும் நாங்க நம்பிக்கொண்டிருக்கிறோம் அந்த ஏழு என்ன குரான் அல்லாஹ் செல்றான் நீங்க நோ அலைஹி சலாத்து வஸ்லாமுடைய கூட்டத்தை பாருங்க அவனை நம்பிக்கை இருந்துச்சு மெஜாரிட்டியில மெஜாரிட்டியை கொண்டு நடக்காது அவங்களுக்கு அல்லா ரெண்டாவது நபி நம்பிக்கை நாங்க தான் சக்தி வாய்ந்தவர்கள் தொண்ணூறு அடி உயரமானவங்க தனியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே கோவத்துடைய நபி செஞ்சாங்க அல்ல அந்த ஆட்கூட்டத்தார்கள் அழிச்சு போட்டான் சக்தியை கொண்டு ஒன்றும் நடக்காது பவரை கொண்டு ஒன்றும் நடக்காது மூணாவது கண்ணியத்துக்குரிய சகோதரர்கள் எல்லாம் எவ்வளவு சக்தி வாய்ந்தவங்கண்டா மலைகளை குடஞ்சி வாழ்ந்தார் அல்லாஹ் சுகான ஒரு காக்கம் நடத்தினான் அந்த காத்தால் அவங்க எல்லாம் அழிஞ்சு வைத்துட்டான் மூணாவது கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே சமூக கூட்டத்தார்கள் அவங்க டெக்னாலஜியில பெரிய ஆட்கள் அவங்க யோசிச்சாங்க அது ஆது இல்லாம போனது காத்து வந்தோடனே அவங்க எல்லாம் போயிட்டுட்டாங்க அவங்க மலைகள்ல டெக்னாலஜி நல்ல ஆற்றல் உள்ளவங்க மலை மலைகளுக்குள்ள எப்படி ரூம் செஞ்சாங்க ஒரு காத்து வந்தா உடஞ்சி உடஞ்சி போறதுக்காக வேண்டி மலைகள்ல ரூம் செஞ்சாங்க காசு வந்தாலும் ஒண்ணும் நடக்காது அவ்வளவு டெக்னாலஜி எங்க டெக்னாலஜியால நாங்க வெற்றி அடைவோம் என்ன நினைச்சிட்டாங்க எல்லாம் செஞ்சதுக்கு போறோம் அல்ல அவனுக்கு காத்து இல்ல ஒரு மலத்துக்கு அல்லா செல்ல சத்தம் போடுவோமா சத்தம் போட்ட உடனே அவங்க அந்த இடத்துலயே பார்த்தாங்க டெக்னாலஜியால நடக்காது மூணாவது நபி நாலாவது ஆட்சியுடைய நம்பிக்கை இருந்துச்சு ஆசிய பொண்ணு அல்ல அழிச்சு போட்டான் நாலாவது நபி அஞ்சாவது காரோனுக்கு தனக்குடைய நம்பிக்கை இருந்துச்சு அல்லா அந்த காரணம் அழிச்சி அல்லா தான் தனத்துடைய வக்கீல உள்ளத்தால் எடுத்து போடுவோம் கூட்டத்தார்களுடைய நம்பிக்கை வியாபாரத்தில் இருந்து அல்ல அவங்களை அழிச்சு போட்டு செல்தான் வியாபாரத்தை நபி செய்யுங்க ஏழாவது நபி விவசாயம் சபா கூட்டத்தார்கள் அல்லா வியாபாரத்தை அழிச்சிட்டு அல்லா சொல்றான் விவசாயத்துடைய நம்பிக்கை இல்லாம ஏழு கூட்டத்தார்களுடைய தவறான நம்பிக்கை வியாபாரத்தை கொண்டு நடக்கும் விவசாயத்தை கொண்டு நடக்கும் சக்தியை கொண்டு நடக்கும் மெஜாரிட்டியை கொண்டு நடக்கும் டெக்னாலஜியை கொண்டு நடக்கும் தனத்தை கொண்டு நடக்கும் ஆட்சியை கொண்டு நடக்கும் ஏழாலும் நடக்காது அப்ப யாரால நடக்கும் அல்லாஹால தான் நடக்கும் அல்லாஹால தான் நடக்கும் எங்களுக்கு தாவத்துடைய உழைப்பு ஏன் தந்திருக்கிறான் மௌலானா யூசுப் ரஹிமோல்லா சொல்றாங்க நாலு மாசம் ஜமாத் வைத்தும் இதே பேசுங்க மஹல்ல ஜமாத்ல நீங்க வேலை செய்றீங்க மகாமி இதே பேசுங்க கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே நபி சிலைகளை நபி செய்யறது படைப்புகளை நபி செய்யறது ஏழு கூட்டத்தார்கள் ஏழு தவறான யக்கீன நபி செய்யறது நாலாவது நபி தான் ஆக கஷ்டமான நபி நபி என்றா மறுக்கிறது எல்லாத்தையும் நபி செய்யலும் ஆனா எங்க உள்ளத்தோட என்னையால நடக்குது பணத்தால நடக்காது பூமியால நடக்காது பணத்தால நடக்காது ஆனா எண்ணியால ஏதோ நடக்கிற மாதிரி விளங்குது கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே இல்லை என்னைய கொண்டும் நடக்காது மக்காக்கு போறாங்க எப்படியா வெற்றி சேர்த்து போறாங்க ஏன் அவன் தவிர தகுதியானவன் யாருமே இல்லை அவன் வாக்கு அவன் நிறைவேற்றினான் அவன் அடிமை முகம்மதுக்கு உதவி செஞ்சிட்டான் அவன்தான் எல்லாத்தையும் தோக்கடிக்க வச்சிட்டான் நான் செஞ்சேன் முகம்மது செஞ்சார் இல்ல இல்ல முகம்மது செய்யல அவன் தான் எல்லாம் செஞ்சான் அததான் மௌலானா உமர் பாலம் புரி ரஹிமகுல்லா அவங்க சொல்லுவாங்க கோலா கஹா கோலா ஹுவா பிர்லா பி உஸ்மேலா ஹுவா ஜுஸ்லா ஹுவா குல்லா ஹுவா பிர் கியா ஹுவா அல்லாஹ் ஹுவா சொல்றாங்களோ அல்லாஹ் கொண்டுதான் நடக்கும் என்றா எல்லாத்தையும் நபி செய்கிறார் அவர் அவனை கொண்டு மட்டும்தான் நடக்குது லாபி ஆனா உள்ளத்துல கொஞ்சம் வருவது அதே நீ சொல்றாயே உனைய கொண்டுதானே நடக்குது இல்ல லா செல்ற அவரை கூட அவர் இல்லை என்று சொல்றார் என்னாலும் நடக்காது கொஞ்சத்தாலையும் நடக்காது முழுமையான இத எதாலும் ஒன்றும் நடக்காது அப்ப தியாகுவா எப்படி அப்ப நடக்கும் அல்லாஹுவா அவன் தான் அதான் மகனை இல்லையா சொல்லுவாங்க அல்லாஹி தோ ஹே பாக்கி சப் குச் பாக்கி அவன் மாத்திரம்தான் மத்த எல்லாம் பாக்கி ஒன்றாலும் ஒன்றும் நடக்காது அவனால மாத்திரம்தான் நடக்கும் கணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே நாலு மாசம் வெளியே பேசும் இந்த தாவத் தான் மகள்கள் இருந்தாலும் இந்த தாவத் தான் ஆனா வெளியாகாம இருந்தா அந்த தாவத் எப்படி தெரியுமா ஆட்சி மாறினாதான் சரி வரும் இந்த நாட்டில் இருந்தா சரி வராது நான் இப்ப தெரிஞ்ச பேருக்கு பிளான் ஒன்று பண்றேன் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களை யோசிச்சு பாருங்க தாவத் இல்லாம போன சுத்தி எங்க மென்டலிட்டி அப்படியே மாறு யாராலும் ஒன்றும் நடக்காது அலந்த ரிஸ்க் தரதான் போதும் என்ன நேரடியா வழி அது எந்த நேரடியா எடுக்கக்கூடிய வழி தொழுகை நாலு பூர்த்தியான அமைப்புகள் அல்லா தந்திருக்கிறார் துவாவ கொண்டா கொண்டு அவ்வளவு பெரிய விஷயங்களை செய்யலுமா ஏனும் எடுத்து பாருங்க நபிமார்கள் நபிமார்கள் எங்க டாக்டர் மார்கள் கிட்ட பேராகிச்சோ ஒரு மலடி பெண்ணுக்கு புள்ளையா நினைச்சு பார்க்காத தோது உனக்கு என்ன சரி விளங்குமா மலடிக்கு எங்க அப்பா புள்ள டாக்டர் நான் சொல்லுவாங்க ஆனா நபிமார்கள் எடுத்து காட்டினாங்க அடே இதுக்காக வேண்டி பெரிய மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் தேவையில்ல டாக்டருக்கு எல்லாம் டாக்டர் மேலிருக்கிறார் அல்லாஹ் குரான்ல சொல்றான் நீங்க பார்த்தீங்களா ஜக்கரியா إذ نادى ربه نداء خفيا அந்த ஜக்கரியா தனிமையில யாருக்கும் தெரியாம எனக்கிட்ட ரகசியமா ஒரு விஷயத்த கேட்கிறார் அல்லாத பகிரங்கமாக சொல்றார் எப்படி கேட்டார் தெரியுமா ஜக்கரியா إني وهن العظم مني واشتعل الرأس شيبا என் எலும்புகள் எல்லாமே ரொம்ப பலகீனமாகிட்டியா அல்லா யாழ இந்த முடி எல்லாம் பழுத்துட்டியா அல்லா பிசிக்கலி நான் கிட் இல்லையா அல்ல வயசாளி ரப்பே ஒரு ரிவாயத்துல எழுபத்தி ஆறு வயது இன்னொரு ரிவாயத்துல நூறு வயது தாழ்ந்திருந்தான் பிசிக்கலி என்னையால மனைவிக்கு ஒன்றும் செய்யலாம் மனைவியும் மலடியா இருக்கிறாங்க யாழ்லா அவனாலும் ஒன்றும் செய்யலாம் எங்கட பிறக்கால நாங்க ஒன்றும் செய்யறதுக்கு தயார் இல்லை فهبني من لدنك وليا فهبني ஜல கிஃப்டாகத்தா மில்லதுன்க உங்க புறத்துல இருந்து எங்கட புறத்துல இருந்து எங்களுக்கு செய்ய தயார் இல்ல எங்களுக்கு ஏழை யாழ்ல ஆனா உள்ளோனும் யாழ்ல உள்ளோனும் துவானம் கேட்டாங்க அல்லாஹ் சொல்றான் யா ஜக்கரியா இன்னா யஹ்யா ஜக்கரியாவுக்கு நாங்க புள்ளைய தருவோம் ஆனா ஸ்பெஷல் புள்ள என்ன தெரியுமா அந்த புள்ளைக்கு நீங்க பேர வைக்கவா நாங்க பேர வைக்கிறோம் யாருல புள்ள கிடைக்க போகுதா எப்படி கிடைக்க போகுது நீங்க அந்த டெஸ்டியூப் பேபின்னு இந்த புதிய மெத்தட் ஒன்று இருக்குதா அந்த சிஸ்டத்துக்கு போவோம் இல்ல இல்ல அப்ப என்ன செய்யணும் நீங்க ஒன்றும் செய்ய தேவையில்ல ரூம்ல போயிட்டு மூணு நாள் சிக்கர்ல நீங்க யாரோடும் பேச போவானும் நீங்க ரூம்ல சிக்கர் செய்யுங்க உங்களோட வீட்டில் உள்ள மனைவிட உடம்புல நாலு புள்ள உண்டாக்குறோம் ஒன்றும் செய்ய தேவை கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்கள் இவ்வளவு எல்லாம் சம்பாதிச்சு உலகத்துடைய ஆட்சியா இருக்க போறோம் சிங்கத்துல பிரசிடென்ட் ஆகிற ஐடியாவா எங்களுக்கு ஆனா துஆவை கொண்டு துஆவை கொண்டு சுலைமான் அலேஹி சலாத்து வசலாம் பாருங்க கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே ரப்பு முல்கன் ஒரு நிமிஷம் போட்டா இல்ல ரத்திருளி யாழனைய மன்னிச்சிரியா ஹபுலி முல்கன் எனக்கு ஒரு ஆட்சிய கிஃப்டாகா யாருக்கும் கொடுக்காத ஒரு ஆட்சியத்தா நாங்க ஒவ்வொரு நாளும் எட்டு மணிக்கெல்லாம் கதைக்கு கொடுத்து உலகத்துடைய ஆட்சி அல்ல ஸ்ரீலங்கன் ஆட்சியை கிடைக்கல அவரோ சம்பாதிக்கல இன்னொரு துவா தான் கேட்டாங்க அல்லாஹ் அந்த துவாவை கொண்டு கொடுத்தான் துனியா அல்ல உலகத்துடைய ஆட்சி மிருகங்களுடைய ஆட்சி பறவைகளுடைய ஆட்சி காற்றுடைய ஆட்சி ஜிங்களுடைய ஆட்சியும் தான் தாரோ எங்களுக்கு ஏழும் எங்களுக்கு இதெல்லாம் பெருசு இல்ல நீங்க நேரம் கொடுங்க நீங்க நாலு மாசம் வெளியாகாங்க எங்களுக்கு கிட்ட கேளுங்க நாங்க தாரோம் இரண்டாவது துவாவை கொண்டு சாபாக்கள் நபிமார்கள் எத்தனையோ சம்பவங்கள் ஆனதுதான் படிச்சு தாராம் ரெண்டாவது பொறுமையை கொண்டு கேளுங்க பொறுமைய கொண்டும் பொறுமைய கொண்டும் எங்களுக்கு இது உதவி தேடுங்க நாகல்லா இல்லையா மூணாவது எப்படி மூணாவது நீங்க விக்கிர கொண்ட சிக்கிர கொண்டு செய்யுங்க அது எப்படி இருந்தாலும் செய்யல பிரச்சனைகள் இல்லாம நாலாவது எப்படி சதப்பா சதக்கா கொடுக்க கொடுக்க உங்களுக்கு பன்மடங்கு தாரோம் பிரச்சனைகள் எல்லாம் இல்லாம கையத்தில் ஒளியால வருவது ஒரு சம்பவம் அபு உமாமா ரவி அல்லாஹுவான் ஒரு கிறிஸ்டியன் அடிப பெண் இருந்தாங்க அவளுக்கு அபு உமாமா சிபத்தே என்னென்னா சதக்கா கொடுப்பாங்க சதக்கா சதக்கா சதக்கா ஒண்ணு வச்சுக்கொள்ள மாட்டான் இருந்ததே மூணே மூணு தங்க காசி ஒரு முஸ்கின் வந்து அவர்களுக்கு கொடுத்து ரெண்டாவது முஸ்கின் அவர்களும் கொடுத்தாச்சு மூணாவது முஸ்கின் வந்து அவர்களும் கொடுத்தாச்சு கிறிஸ்டியன் அடிப பெண் இதை குறையாக பேசிட்டா நீங்க எல்லாத்தையும் கொடுத்துட்டீங்க இப்ப எங்களுக்கு தின்றதுக்கு குடிக்கிறது ஒன்றுமே இல்லை அப்படியே மசிதிக்கு போயிட்டாங்க கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே இவருக்கும் கவலை வந்துட்டு என்ன செய்ய நான் கொஞ்சம் கூடிய பேசிட்டேன் பாவம் வயசாலி என்ன செய்ய அப்படியே பெட்ட ஒதுங்க வைக்கிறாங்க நெக்கத்தை தூக்கினா முன்னூறு தங்க காட்சிகள் இருக்கு இவ்வளவு யோசிச்சதா இவ்வளவு எல்லாம் வெச்ச சுத்தி தான் அவர் கொடுத்திருப்பாரு இல்லாட்டி எங்க எனவே நோம்பும் முடிச்சிருந்தாங்க வீட்டுக்கு வாரம் இஸ்தாருடைய நேரத்துல எல்லாம் பத்தி வந்தோடனே சொன்னா மாஷா அல்லா அல்லாட உதவி வந்திருக்குது போல எல்லாம் சாப்பாடு இல்ல நேரத்தோடய செல்லிருந்தா நான் சத்தம் போட்டு பேசிருக்க மாட்டேன் எந்த விஷயம் நீங்க மெட்ரோ கீழே முன்னூறு வச்சுட்டு தானே பேசிருக்கிறீங்க யாரு வச்சதுன்னா அப்படி வைக்கவே இல்லையே நீங்க வைக்கவே இல்லையா அல்லா செல்லான் கொடுத்தா சதக்கா கொடுத்தா அல்ல பன்மடங்கு தாரு அல்லா தந்திருக்கிறான் அவ்வளவுதான் அவட கிறிஸ்டியன் அந்த பத்திய கழட்டி அதை கிழிச்சு களிமா செல்லிட்டு இஸ்லாத்துக்கு சொல்லுவான் சந்தர்ப்பத்தை கொண்டு எடுக்க பழகுங்க சேர்த்து சேர்த்து ஆஹா செலவழிச்சு செலவழிச்சிடுங்க எத்தீன உண்டாக்குறதுக்கு நீங்க செலவழிங்க ஒரு ரூபா கொண்டு என்ன நடக்கும் அல்லாஹ் நினைச்சதுதான் நடக்கும் ஒரு லட்சம் ரூபா கொண்டு நடக்கும் அல்லாஹ் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே மௌன ஃபாரூக் அதுதான் சொல்றாங்க அல்லாஹ் கிட்ட எடுக்கிறதுக்கு வழி அவங்க ஒரு முசாஃபரா செஞ்சாங்கன்னா கேட்பாங்க மௌன ஃபாரூக் ஒருத்தர் கிட்ட நூறு ரூபா இருக்குது பத்து ரூபா கொடுத்தா சதக்கா கொடுத்தா எவ்வளவு பாக்கி எல்லாம் சொல்லுவா தொண்ணூறு ரூபா தொண்ணூறு ரூபா எல்லாம் யாரெல்லாம் தொண்ணூறு ரூபா பாக்கின்னு சொல்றாங்களோ அவளுக்கு ஈமானே இல்லைன்னு சொல்லு நபியாவோ சொன்னாங்க சத்தியம் பண்ணி செல்றேன் சதகாவின் மூலமாக ஒரு நாளும் பணம் குறையாது நபியாவ சத்தியம் பண்ணி சொன்னாங்க எப்படி அது ஆகும் அது எப்படி பதில் கொடுக்க பத்துவ கொடுக்க கொடுத்தா பன்னெண்டு வாக்கியா வைப்பான் என்று நாவால சொல்லவான உள்ளத்தால சொல்லல யாரு நாவால சொல்லுவாங்களோ பக்கத்துல தள்ளிருக்கேன் யார் உள்ளத்தால சொல்றாங்களோ அவனை பக்கத்துல தள்ளிக்காது கொடுத்து கொண்டிருப்பாங்க அல்லாவும் கொடுத்து கொண்டிருப்பான் எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே அல்லாஹுடைய பாதில வெளியாகிறது நாலு மாசம் மகல்ல மகாமி வேலைகளுக்காக வேண்டி நாலு மாசம் அடுத்த அல்லாஹ் கிட்ட கேட்கிறது துவாவை கொண்டு கொள்கையை கொண்டு எப்ப இந்த அமல்களை செய்வோமோ ஜன்யத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே அல்ல ஈமான் ஒரு பெரிய தரத்தை உண்டாக்குவான் பெரிய ஒரு வளர்ச்சி உண்டாக்குவான் ஆக முக்கியம் அவனை கொண்டுதான் எல்லாம் நடக்கும் அவனாலே எல்லாம் உதவிகள் இருக்கிறது அப்ப வாழ்ற முறை என்ன முகமது ரசூல் அல்லாஹ் சல்லாஹு அலை கடைசியா ஒரு விஷயத்தை சொல்லி முடிக்கிறேன் கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே சகோதரர்களே முழு உலகத்துல நடக்கக்கூடிய ஒரு முயற்சி தான் எங்களைய சுண்ணத்திலிருந்து தூரமாக்குறதுக்கு ஒரு முயற்சி நடக்கும் அல்லாஹுக்கு செய்யறது சரி இசாக்கு ரசூலுக்கு செய்யோடு அதோட வாழ்க்கை வழிமுறை ரசூல போல ஆகிறதாக முக்கியம் முழு உலகத்துல நடக்கக்கூடிய முயற்சி எண்ணங்களை சுண்ணத்திலிருந்து தூரமாக்குறதுக்காக வேண்டிய ஒரு முயற்சி நடக்கும் கணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே மரண சாதவங்க செல்லாம உழைப்பு எப்ப இல்லாம பேசிடுமோ உம்ம சுண்ணத்துல இருந்து இல்லாம பேசும் அவனையா இந்த உழைப்புடைய நோக்கமே சுண்ணத்தை ஆயாத்தாக இருந்தார் ஒரு அத்துணைப்பு நிலைப்பாடு என்னென்றா தெளிவாக விளங்கிக் கொள்ளுங்க உம்மத் தூர்த்தமாகணும் தனிமா விட்டுட்டு போகணும் என்றது யகுதி நக்கராவுடைய தேவை இல்ல உம்ம சுண்ணத்திலிருந்து தூரமாகணும் என்றதுதான் அவனுடைய தேவை எப்ப உழைப்பு இல்லாம பைக்கிடுமோ முதலாவது உண்டாகக்கூடியதுதான் என்னோட ஆகா பழக்க வழக்கங்கள் எல்லாமே யகுதி நப்பரா போல ஆகிடும் உள்ளத்துல கைய வச்சு சொல்லுங்க காலையில எழுப்பினது சாப்பாடு திண்டது வெளிவாக்கல் போனது கண்ணாடிய பார்த்தது டாய்லெட் போயிட்டு துந்தினது டிரெஸ் உடுத்தது ஊட்டால வெளியே போனது ஒரு முஸ்லிம போலையா அல்லது நன்முஸ்லிம போலையா குஃபருக்கும் இஸ்லாத்துக்கும் உள்ள வித்தியாசம் தான் சொல்லுக முஸ்லிமுக்கும் காப்பிற்கும் உள்ள வித்தியாசம் சொல்லு பல சாப்பிட்டதுனால கவலைக்குரிய விஷயம் ஒருத்தரை பார்த்து சலாம் சொல்றதுக்கு பயமா இருக்குது பேரை கேட்க வேண்டிய நிலைமா ஆகிட்டேன் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே ஆகா எல்லாமே நபியாவோட சுண்ணத்திலிருந்து தூரமாகிட்டு அல்லாவுடைய நேசர்கள் பெரியார்கள் கீழ உட்கார்ந்து சாப்பிடுறது தவிர மேல உட்கார்ந்து சாப்பிடுறது எப்படி செய்வது அது ஏதா நபியாவோட சுண்ணத்துக்கு மாற்றம் செய்வதா ஆகாக்குரிய சுண்ணத்தை விட தயாரில்லை மரண இனியா ரஹமத்துல்லாஹி அலையா அவங்க கடைசி கட்டங்கள் நோயில பேசிக்கொள்ள மேலாத நிலைமையில இருந்தா இஷாராவால தான் பேசினாங்க இஷாராவால் பேசினாங்க ஒரு இஷார செய்யறாங்க காவின்கள் இறங்குறாங்க அதே மோகவ கழுத்த சொல்றாரு காலில் போட்டிருக்கிற லெதர் சொத்த கழுத்த சொல்றாங்க கழுத்த போகல கால அடிக்கிறான் மறுவ இஷார செய்யறாங்க அவங்க இறங்குறவனே சப்த தானே கழுத்த சொல்றாங்க மோகாவை கழுத்த போறாங்க காலம் அடிக்கிறாங்க இவங்க என்ன செஞ்சாங்கன்னா முதல்ல யூசுப் ரஹிம் உள்ளா கிட்ட பேச சொன்னாங்க பாப்பா ஷேக் என்னமோ சொல்றார் நாங்க விளங்குறோம் இல்லையே அவங்களும் வராங்க பார்த்து கொண்டு இருக்கிறாங்க இஷாரா செய்யறாங்க அது மோசாவை கருத்த சொல்றாங்கப்பா இவங்க முதல்ல மோசாவை கருத்த போறாங்க காலம் அடிக்கிறாங்க ஏன் சொன்னாங்க பாப்பா இஷாரா இஷாராவால சொல்றது மோசாவை கருத்தை தான் ஆனா மோசாவை போடுற நேரத்தில் எப்படி வலது காலம் முற்படுத்துறது சுண்ணத்தோ இடது கால பிற்படுறது சுண்ணத்தோ கழுக்கிற நேரத்துல முதலாவது இடது கால சொத்த கழுக்கிறது சுண்ணத் நீங்க வலது காலத்து கைய நீட்டுறீங்க அது சுட்டிதான் காலம் அடிக்கிறார் இடது காலத்து கைய நீட்டுறாங்க சும்மா இருக்கிறாங்க யோசிச்சு பாருங்க ஆதாக்குடைய சுண்ணத் இது கூட சக்கராத்துல தயார் தயாரில்லை உழைப்புடைய நோக்கமே சுண்ணத்தாகையா பாக்குறது தான் சுண்ணத்தாகையா தான் ரெண்டாவது முகாசராத் முதலாவது ரெண்டாவது ஜஹனி ரீதியில சுண்ணத்தை ஹல்கா லேசாக கருதுறது இந்த இடத்துல எல்லாம் செய்யக்கூடாது பாப்பா இந்த இடத்துல தலையை மறைச்சு கொண்டு போறதா அந்த இடங்களுக்கு எல்லாம் துப்பாவோட போக கூடாதப்பா இந்த இடத்துல நீங்க சுண்ணத்தை லேசாக கருதுறீங்களோ நினைச்சு கொள்ளுங்க உங்களோட சிந்தனை ரீதியில நீங்க முறுக்கதாகிட்டீங்க நபியோட சுண்ணத்தை விடுறதுக்கு இந்த கீழே விழுந்த சாப்பாடு எடுத்து சுத்தமாக்கி சாப்பிடுற எப்படி விடுறது எப்படி விடுறது கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே மூணாவது தர்ஜா பருவங்களை லேசா கருதுறது உள்ளங்கள்ல முர்த்ததாகிடுவோம் சொல்றாங்களா இல்லையா எங்களுக்கு எல்லாம் முடிச்சு நாங்க இஷாக்கு போறோம்னா எல்லாத்தையும் கலா செய்யறோம் பண்றாங்க உண்மை இந்த நிலைமைக்கு விழுந்தாங்களா உழைப்பு சேர்ந்தா இந்த முதலாவது விஷயம் நான் பயன் ஆரம்பத்துல சொன்னேன் உண்மை கருளை விட்டு தூரமாகிடுவா இரண்டாவது பாசிலுக்கு தாக்கி குடிக்கக்கூடிய சக்தி உண்மைக்கு இல்லாம எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே எந்த பட்டத்திலையும் உழைப்ப விடுறதுக்கு எங்களுக்கு அல்லாஹ் அனுமதி தர இல்ல எல்லா பட்டத்திலையும் உழைப்பு செய்யுங்க உழைப்பு ஒரு மனிதன் உலகத்துடைய நிலைமைகளை வச்சு உழைப்ப விடுறாங்களோ அவங்க விளம்பட்டும் அவங்க அதைவிட பயங்கரமான நிலைமைக்கு போய் போறாங்க சாதிபுடு மாலிக் என்ன தவறு செஞ்சார் அட தினா செஞ்சாருடைய விஷயத்துல நீங்க பேசினவங்களை பார்த்து நபியாவ சொன்னாங்க நீங்க கழுவிய செத்த கழுவிய தின்றது இதை விட கேவலமா தினா செஞ்சு கல்லடிச்சு கொல்லப்பட்டவர் அவரை பத்தி ரெண்டு பேர் கூட பேசுறாங்க நபியாவங்க பேசினாங்க அவங்களை நீங்க ஈபத் பேச வேண்டாம் அவர் தினா செஞ்சுட்டவர் அல்ல மன்னிப்பார் இன்ஃபர்மேஷன் பாஸ் பண்ணின ஆசிபுன் அபி பல்சா அரபி அல்லாஹான் முன்னோக்கி கேவத்துல களத்தை வெட்டி போடவா உமர் கேட்கிறாங்க நபி அவங்க சொன்னாங்க பதில் சஹாபி அவருடைய பதிலுடைய யுத்தத்தை வெட்டி அவருடைய அந்த பெரிய தவறெல்லாம் மன்னிப்பான் சாதிபுனு மாலிக் செஞ்ச தவறு என்ன அல்லாவுடைய பாதலை வெளியாகாம இருந்தது மட்டும்தான் ஐம்பது நாட்கள் அல்லாவுடைய கட்டளை இவங்களோட பேசவானம் தினம் செஞ்சாங்களா இல்ல அளவெடுத்தாங்களா இல்ல பேசினாங்களா இல்ல அராச செஞ்சாங்களா இல்ல என்ன செஞ்ச தவறு அந்த வருஷத்துக்குரிய வக்த வெளியாக அந்த தகாதத்து வெளியாக இல்ல காட்டு போக்குகளை செல்லி அப்படியே நின்றுட்டாங்க அவங்க உண்மையா வந்து சொன்னாங்க ஒரு காரணமும் இல்ல நின்றுட்டோம் ஐம்பது நாட்கள் யாருமே பேசல கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே ஏன் உழைப்பு விடுறது இருக்குது இது தினாவை விட பயங்கரமான ஒரு நிலைமைக்கு உங்களை தள்ளக்கூடும் அது சுத்தி வெளியாகிறத நிப்பாட்டிக் கொள்ளவான அல்லாவுடைய பாதை எல்லா நிலைமையில வெளியாகுங்க அன்சாரிகள் வந்து சொன்னாங்க யார சூழல்ல நாங்க மகள்ல வேலை மட்டும் செய்யறோம் மக்காம்ல வேலை செய்யறோம் ஆனா ஆறு மாசத்துக்கு எங்களுக்கு டைம் தாங்க யார சூழல்ல எங்களோட விவசாயம் எங்களோட பிசினஸ்ல கொஞ்சம் இருக்கிறோம் வெளியில போற வக்த மட்டும் குறைச்சு ஆறு மாசத்துக்கு ஒரு வருஷத்துக்கு அல்ல நபியா ஒரு பதிலும் செல்லல்ல குரானுடைய ஆயத் இறங்குது நீங்க உங்களை கரங்களை அழிவுல போட்டுக் கொள்ளவானா எந்த நிலைமையிலையும் போகாம இருக்கிறதுக்கு அனுமதி இல்லை எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே உழைப்பு ஏற்ப சுண்ணத்தான அமைப்புல செய்வோமோ அல்ல தீன உலகத்துல பரப்புறத்துக்கு அது காரணமாக அமைப்பான் என்னவே அல்ல தீன்ல உறுதியாக்குவான் எனவே நிலைமைகள் கஷ்டங்கள் சோதனைகள் இருக்கின்றான் அந்த நிலைமையில வெளியாகாமல் இருக்கிறது இருக்குது எங்களை அதவிட ஒரு கஷ்டமான நிலைமைக்கு தவிரத்துக்கு அது காரணமாக அமையும் எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே காலையில இருந்து முதாக்கராக்களை கேட்டுக்கொண்டே இருக்கிறீங்க இவ்வளவு நேரம் பேசுவது என்ன பொக்கத்தில் உள்ள பணத்தை கொண்டு நடக்காது ஆட்சியை கொண்டு நடக்காது பிசினஸ கொண்டு நடக்காது அவனை கொண்டுதான் நடக்கும் அதை படிக்கிறதாக இருந்தா சக்தியினுடைய நேரத்துல பொக்கத்தை பாக்குறது கதையை பாக்குறது ஊட்ட பாக்குறது இல்ல இல்ல அவன் குதிரத்தை பாருங்க பேர கொடுப்போம் அவன் உதவியை எடுப்போம் மலாய்க்கோர்கள் அவன் எனக்கு பதில் உதவி செய்யறான் என்றா ஏன் இந்த எனக்கு அல்லா உதவி செய்ய மாட்டான் அந்த சிந்தனையில இன்ஷா அல்லா இந்த வருஷத்துடைய ஒட்டு நாலு மாசம் தான் என்ற நியத்துல இன்ஷால்ல அவசரமாக காலையில இளம்பினவங்களும் இன்ஷால் இளம்பல அடுத்தவங்களுக்கும் அது ஆர்வமா இருக்கும் உடனடியாக இன்ஷா அல்லா நான் அல்லாவுடைய உதவிகளை பெற்றுக் கொள்வதற்காக வேண்டி அவங்க பாதில வெளியாகுவேன் என்று என்ற நியத்துள்ளோம் எழுமுகின் முன்னால கடல் மனுஸ்ராய்கள் தேர்வான மூசா எங்க வந்து எங்களை சிக்க வச்சுட்டீங்க முன்னுக்கு நெயில் பின்னுக்கு திற ஆவோன் அந்த நேரத்துல வார்த்தை என்ன இன்னி எங்க என்னோட இருக்கிறார் அவன் எனக்கு வழி காட்டுவார் அந்த வார்த்தை தான் இப்ப ஒரு கல்வி வெளியாகணும் எனக்கு ஒண்ணுமே இல்ல நல்ல பிரச்சனைகள் நம்பிக்கிறான் இல்ல ரப்பி எங்க என்னோடு இருக்கிறார் அல்லாஹ் அக்காவால தண்ணிக்கு அதுவும் படுவதில்ல எல்லாம் தண்ணிக்கு தண்ணி தெரிக்கும் இல்ல பத்திய போட்டு யோசிக்க மாட்டேன் அடிச்சாங்க அல்ல பன்னெண்டு பாதைகளாக படாது அல்லாஹ் அவன் கொதிரத்துள்ளவன் அவன் சக்தி உள்ளவன் அவன் மலிக்குள் முழு அவன் மலிக்குள் முழு அவன் தான் ஆட்சியாளன் அவன் வேண்டியதை செய்வான் நாம் எப்படி அவனை பத்தி எண்ணுவோமோ அந்த முறையில ஒரு விஷயத்துக்கு அவன் தயாராக இருக்கிறான் அவர்களை செஞ்சு முன்னுக்கு வைப்போம் எல ரெண்டு மூணு நோம பிடிச்சு உனக்கிட்ட கேட்பனியா இல்ல சதபாத்துல பிடிச்சு உனக்கிட்ட கேட்பனியா இல்ல சகஜத்துல உனக்கிட்ட கேட்பனியா இல்ல அவர்களை முன்னுக்கு வச்சு உனக்கிட்ட கேட்பன் நீ எனக்கு தொடர்ந்து தாயா அல்லா கபூர் செய்வான் அவன் ஒரு நாளும் விட மாட்டான் அவன் ஏழு வானங்கள் ஆட்சி செய்யறவன் எங்களுக்கு ரிஸ்க் தாரது அவனுக்கு கஷ்டமா அதனால குரான்ல கேட்கிறான் ஏழு வானத்தை படைத்தவன் ஆறு அடி உடனே படைக்கிறது கஷ்டமா எனக்கு ஏழு வானத்தை படைத்தவன் ஆறு அடி உடனே படைக்கிறது கஷ்டமா அந்த ஏழு வானத்துல சூரியன் சந்திரன் கோள்கள் லட்சக்கணக்கான நட்சத்திரங்களை படைச்சான் கொல் அவ்வளவுதான் ஆறு அடி உடைய படைக்கிறது கஷ்டமா எங்களுக்கு நிச்சயதாரது கஷ்டமா அவனுக்கு என்ன கஷ்டம் இருக்குது தனியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்கள் அவனுக்கு ஆசை இதுதான் என்னைய நம்பி நான் அவனையா பாதுகாப்பேன் அதுதான் பெரிய பெரிய விஷயங்கள சின்ன விஷயம் கல்யாணமே முடிச்சில்ல மரியமலை அக்கலா துவக்கலாம் அல்லாயக்கோ நுனி குலாமோன் ஜிபரியால் எப்படி புள்ள கிடைக்கும் வலம் எம் சத்னி மஷார் என்னை ஒரு ஆம்பளை பிடிச்சும் இல்ல வலம் மது பகியா எனக்கு கெட்ட பழக்கங்களும் இல்ல நான் கெட்ட பொம்பளை இல்ல ஏன்னா யாரும் ஆணும் தொட்டு இல்ல புள்ள எப்படி கிடைக்கும் கல்யாணமே முடிச்சு இல்ல அல்லாஹ் ஜிப்ரீல் அலைஹி சலாத்து வசலாம் அவங்க சொல்லாங்க ஐயன் அல்லாஹ் இதெல்லாம் சிம்பிள் ஐயன் கல்யாணம் முடிக்காம ஒரு ஆண்ட தொடர்பு இல்லாம புள்ள கிடைக்கிறது ஐயின் லேசான விஷயம் சின்ன போன எங்களுக்கு உதவி செய்யறது அல்லது கஷ்டம் அதே அல்ல ஐயன் The more lectures, visit slhub.com.